الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இல்லாமல் அல்லாஹ் ஜலசானு தாலாவின் திருப்பேரால் ஆரம்பிச்சேன் கண்ணிமிக்க இஸ்லாமிய பிரிவுகளே அல்லாஹ் நல்லடியார்களே அல் பக்ரா என்ற அத்தியாயம் சென்ற வாரத்தில் தொடங்கப்பட்டது அலமதுல்லா அதனுடைய முதல் வசனத்தில் அலிஃப்லாம் மீம் இது முகத்தா முகத்தாத்துன் என்று சொல்லப்படக்கூடிய தனித்துவம் வாய்ந்த தனித்து உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் அதனுடைய அர்த்தங்கள் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும் என்பதை நாம் கேள் கேட்டிருந்தோம் தாலிகல் தாரை ஆரைபபி இந்த வேதம் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உண்மையான வேதம் சந்தேகத்திற்கு இடமில்லாத அல்லாஹுடைய வேதம் முதலில் முத்தகை இது நேர் அல்லாஹை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இறைமறையாக உள்ளது என்று அல்லாம் தாரா இந்த முதல் வசனத்தை குறிப்பிட்டிருக்கிறார் ஹிதாயத் முத்தகீன்களுக்கு முத்தகீன் தக்வா என்று சொன்னால் பயபக்தி உடையவர்கள் என்று நாம் அதிகம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வகா யகி என்று சொன்னால் காப்பாற்றுவது தன்னுடைய நஃப்ஸை ஒரு மனிதன் வேதனையிலிருந்து இறைவனுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றுவது இதுதான் தப்போ அதை நாம் இரையச்சம் அல்லாஹுடைய பயம்தான் நம்மை இறைவனுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றும் அல்லாஹுடைய பயம்தான் ஒரு மனிதனை பாவங்கள் செய்வதை விட்டும் அவனை தற்காத்து கொள்ள முடியும் எனவே அந்த தக்குவா இரையச்சம் பயபக்தி அல்லாஹுடைய அந்த அச்சம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த வேதம் நல்வழி காட்டக்கூடியதாக நேர்வழி காட்டக்கூடியதாக உள்ளது என்று அல்லாஹ் கூறுகிறார் இப்போ இந்த குரான் என்பது ஒரு பொதுவான மறை இது வெறும் முஹ்மின்களுக்கு மாத்திரமோ அல்லது முஸ்லிம்களுக்கு மாத்திரமோ அல்லது வழிமார்களுக்கு சஹாபாக்களுக்கு நபிமார்களுக்கு மாத்திரம் ஹிதாயத்தை தரும் நேர்வழி காட்டும் என்ற அர்த்தம் இந்த இடத்திலே வருகின்றது அதனால் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் குரான் என்பது ஒரு பொதுவான வேதம் இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் ஒரு பொக்கிஷமோ அவர்களுடைய ஒரு சொந்த பொருளோ சொத்தோ பொ கிடையாது ஒட்டுமொத்த மானிட சமுதாயத்திற்கும் இது அருள் பாலிக்கக்கூடியது நேர்வழி காட்டக்கூடியது ஆனால் அல்லாஹ் ஜலசானோத்தல இந்த இடத்தில் முத்தகீன்களுக்காக இது நல்வழி காட்டும் என்று குறிப்பிட்டதன் பின்னணி என்ன நோக்கம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஹிதாயத் என்பது நாம் ஏற்கனவே விரிவாக அலசி ஆராய்ந்தது போல் உலகத்தின் மனித இனங்களுக்கு மாத்திரமல்ல மற்ற ஏனைய படைப்புகள் என்னென்ன உலகங்கள் இருக்கின்ற நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த தெரியாத புலப்படக்கூடிய புலப்படாத அனைத்து விதமான உலக படைப்புகளுக்கும் அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த வேதம் அனை அனைவருக்குமே அனைத்து மஹ்லூக்குகளுக்குமே அனைத்து படைப்பினங்களுக்குமே நேரடி காட்டக்கூடியது ஆனால் இந்த இடத்துல இதாயத்துடைய அந்த மூன்றாவது வகை என்று நாம் சொன்னோம் அல்லவா குசூசன் அதாவது சிறப்புக்குரிய நபர்களுக்காக யார் இறைவனை நெருங்குவதற்கு முயற்சிக்கின்றார்களோ அல்லாஹுடைய அச்சம் யாருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்றதோ அப்படிப்பட்டவர்களுக்கு பிரத்யேகமான முறையில் எந்த ஒரு தப்புவா எந்த ஒரு தன்மைகள் ஒரு மனிதனை இறைவனுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றி அல்லாஹுடைய அந்த சந்தோஷம் அல்லது திருப்பொருத்தத்தை நோக்கி இழுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறதோ அது பிரத்யேகமாக முத்தகைங்களுக்கு தான் பொருந்தும் ஏனென்று சொன்னால் முதல் கேட்டகரி என்று சொல்லக்கூடிய இதாயத்துடைய ஃபஸ்ட்டு அந்த வகை ஒட்டுமொத்த படைப்பினங்கள் படைத்த எல்லா படைப்பினங்களுக்குமே அல்லாஹால நேர்வழி காட்டுகிறான் அவனுடைய நேர்வழி காட்டுதல் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இயக்க முடியாது சூரியனுக்கும் சரி சந்திரனுக்கும் சரி விண்மீன்களுக்கும் சரி கடலில் வாழக்கூடிய தரையில் வாழக்கூடிய மிருகங்கள் பிராணிகள் கால்நடைகள் அனைத்துக்குமே அல்லாஹ் ஹிதாயத்தை தருகிறான் அதில் எந்த விதமான பாரபட்சத்தையும் அல்லாஹ் காட்டுவது கிடையாது காஃபிருக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தேவையான உணவு அதை எப்படி ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் என்ற அந்த முறையை அல்லாஹ் அந்த பிஞ்சு வயசிலேயே கற்றுத்தருகிறான் அதில் தன்னுடைய தன்னை ஏற்றுக்கொண்ட முக்மீனுடைய குழந்தை அல்லது தன்னை நிராகரிக்கக்கூடிய காபிருடைய முனாஃபிக்குடைய முஸ்லிமுடைய குழந்தை என்று அல்லாஹ் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது அதே போன்று நபிமார்களையும் ரசூல்மார்களையும் வேதங்களையும் பொதுவாகவே அனைவருக்காகவும் தான் தான் அனுப்பியிருக்கிறான் அதை கொண்டு நேர்வழி பெற வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ யார் அவருடைய வாழ்க்கையின் இலக்கை அறிந்து முற்பட்டு அந்த வழியிலே செல்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹாலா வழிகாட்டுகிறான் அதுதான் நபிமார்களுடைய பாதை ரசூல்மார்கள் காண்பித்து தந்த பாதை வேதங்களின் மூலமாக இறக்கேறப்படக்கூடிய வசனம் இன்றும் இன்றும் சர்வதேச அளவிலே குரானை படித்து லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இன்றைய நவீன காலத்தில் ஏராளமான சூழ்ச்சிகள் சதித்திட்டங்கள் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் முஸ்லிம்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஏராளமான விரோத சக்திகள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த குரானை மாத்திரமே படித்து இஸ்லாத்திற்கு வரக்கூடிய லட்சோப லட்சம் மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார் மேலை நாடுகள் எது இஸ்லாத்திற்கு ஆழமான விரோதம் பாராட்டக்கூடியதாக உள்ளதோ அங்கிருந்து தான் நிறைய முஸ்லிம்கள் உருவாகிறார்கள் அங்குதான் நிறைய பள்ளிகளும் மஸ்ஜிதனும் உருவாகி கொண்டிருக்கின்றன நிறைய தாய் துவாக்களும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் எப்படி அழிப்பது என்று பல்வேறு சதி திட்டங்களை அவர்கள் பயன்படுத்தினாலும் ஆனால் அதையெல்லாம் அல்லாஹலா தவிடுபடியாக்கி ஒரு வெளிப்படையாக அனைவரும் காணும் விதத்திலே இஸ்லாத்தை வளர வைத்துக் கொண்டிருக்கின்றார் இதுதான் அந்த ஹிதாயத் அந்த செகண்ட் ஹிதாயத்துடைய அல்லாஹ் தாலா நபிமார்கள் மூலமாக ரசூல்மார்கள் மூலமாக கிதாபுகளின் மூலமாக ஹிதாயத்தை தருகின்றானே அது அனைவருக்கும் பொருந்தும் இது ஒரு கிறிஸ்தவர் இவர் யூதர் எந்நேரமும் சதா இஸ்லாத்திற்கு எதிராகவே இருக்கக்கூடிய இனம் இது இந்த இனத்திற்கு நாம் ஹிதாயத்தை தரக்கூடாது என்று அல்லாஹ் பாரபட்சம் காட்டவில்லை அவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தருகிறான் நம்முடைய இந்தியாவிலும் ஆங்காங்கு அவ்வப்பொழுது மக்கள் முஸ்லிம்களாக ஆகிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அதுவும் அந்த அந்த நேர்வழி அல்லாஹ் தாலா فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَنِ اتَّبَعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ என்னிடமிருந்து ஒரு ஹிதாயத் வரும் அந்த ஹிதாயத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நாளைய பயமோ நேற்றைய கவலையோ இருக்காது என்று அல்லா தாலா சுபச்சை செய்தி சொல்கிறார்களவா அது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஹிதாயத் அடுத்தது முத்தத்தைங்களுக்கு அல்லாஹை அஞ்சு ஒரு ஒரு ஆரம்ப ஸ்டேஜிலே அவர்கள் ஈமான் கொண்டு அமலே சாலி என்று சொல்லும் நற்கர்மங்களை புரிந்து தொடர்ச்சியாக அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பிரத்யேகமாக ஹிதாயத்துடைய வாசல் திறந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் தன்னுடைய புறத்திலிருந்து இதாயத்தை குடிக்கிறான் பிரத்யேகமாக ஸ்பெஷலாக அல்லாத்தலா குடிக்கிறான் அந்த ஹுசூசி ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஹிதாயத்தை பற்றி தான் அல்லாஹ் இங்கு ஒழிய இது புத்தகங்கள் அல்லாதவர்களுக்கு ஹிதாயத் அல்ல பாசத்தின்களுக்கு இது ஹிதாயத் தராது அல்லது வேறு காசுகளுக்கு ஹிதாயத்தை தராது என்பதல்ல நிதர்சனமாக இன்றும் காவிர்களாக இருந்தாலும் சரி யூதர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த குரான் இதாயத்தை தந்து கொண்டிருக்கின்றது நபி இந்த உலகத்தில் இல்லை ரசூல் இன்றைய உலகத்தில் இல்லாமல் இருந்தும் கூட வெறும் கிதாபுல்லாகவை வைத்த நிறைய மக்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொண்டு வருகிறார் எனவே முதலில் முத்தகீம் என்ற இந்த வசனத்தில முத்தகீம்களுக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு ஹிதாயத்தை தருவதில்லை என்று இங்கே சொல்லவில்லை முத்தகீம்களுக்கு ஸ்பெஷலாக தருகிறான் இப்போ அவர்களுக்கென்று ஒரு தனி சன்மானமாக இதை கொடுக்கின்றார் அந்த முத்தகைன்கள் யார் அந்த முத்தகைன்கள் என்பவர்கள் ஒரு இன ரீதியாக எவ்வளவு உலகத்தில் இருக்குமல்லவா இந்த ஸ்டேட் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அல்லது உலக ரீதியாக இது அமெரிக்கா இங்கிலாந்து அல்லது இந்தியா என்ற குறிப்பிட்ட ஒரு நாடோ தேசமோ இனமோ மொழி பேசக்கூடியவர்களோ இந்த ரீதியில் அல்லாஹாலா பாகுபாடு காட்டவில்லை அந்த முத்தத்தைன்கள் யார் என்பதை அல்லாஹாலா வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் யூதர்கள் பெரும்பான்மையானவர்கள் என்ன கருதினார்கள் நம்முடைய குலத்தில் தான் பூவத்திருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பாரம்பரியத்தில் நம்முடைய பரம்பரை இனத்தில் தான் பிரசாலத்தோ நுபுவதும் இருக்க வேண்டும் இதை தவிர்த்து வேறு குலத்திற்கு இது இடம்பெயர்ந்து விட்டால் நாங்கள் அவர்களை பின்பற்ற மாட்டோம் இதுதான் இனவரி இந்த இனவரியை தான் அல்லாஹலா கடுமையாக சாடியுள்ளார் அவர்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்ததற்கு பின்பும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணம் பக்யம் பைரமும் ஹசதம் இந்திய அவர்களுக்குள் இருந்த இந்த குரோத மனப்பான்மை இதுதான் அவர்களை நேர்வழியிலிருந்து தடுத்தது ஆக இன ரீதியாக மொழி ரீதியாக நாடு ரீதியாக பிராந்தியம் ரீதியாக தலா பாரபட்சம் காட்டவில்லை உத்தகைகள் என்று சொன்னால் இந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு தான் ஹிதாயத்து இவர்கள் அல்லாதவர்களுக்கு இதா என்று இல்லாமல் அந்த முத்தகங்கள் யார் என்பதை துல்லியமாக அடையாளம் கட்டியிருக்கிறார் அடுத்து வரக்கூடிய இரண்டு வசனங்களில் அவர்கள் யார் என்பதை அவருடைய முகவரியை தெளிவாக அறிவித்திருக்கிறார் எனவே யார் வேண்டுமானாலும் அந்த முத்தகைங்களுடைய ஃபஹரிஸ்டில் லிஸ்டில் அதனுடைய அந்த பட்டியலில் சேர முடியும் அதில் முதலாவது அல்லதீன யுமினூன நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் முத்தகீன் என்று சொன்னால் அல் ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி ரஹமத்துல்லாலே அவர்கள் அல்லது ஷாஹ் அலிவுல்லா தஹ்லவி ரஹமத்துல்லாலே அவர்கள் அல்லது அல்லாமா இமாம் பசாலி ரஹமத்துல்லாலே அவர்கள் போன்ற பெரிய பெரிய மகான்கள் நாதாக்களை நாம் கேள்விப்பட்டு முத்தத்தை என்று சொன்னால் அவர்கள் என்று முத்திரை குத்தி நாம் நம்மை அதிலிருந்து ஒதுக்கிக் கொள்கிறோம் இந்த இஸ்லாம் என்பது வெறும் ஷேக் அப்துல் காதர் ஜிலான் அப்துல்லாலே அவர்களுக்கோ அல்லது மற்ற ஏனைய வழிமார்களுக்கு மாத்திரம் அல்ல இந்த இஸ்லாம் அவர்களை இன்றும் முஸ்லிம்கள் அவர் நினைவு கூர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தை அவர்கள் தங்களுக்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கவில்லை அதை ஒட்டுமொத்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்கள் அதனால்தான் இன்று அவர்களை அவுளியாக்களாக நாம் நாதாக்களாக கூறிக்கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முத்தகை என்று சொன்னால் இவர் இவர் என்று பெயர் சொல்லி அல்லா தாலா சொல்லவில்லை மாறாக அந்த முத்தத்தின்கள் கியாமத் வரை வர இருக்கக்கூடிய மனித இனங்களில் இருந்தால் தோன்றுவார்கள் இது ஏனோ ஏதோ ரசூலுல்லா காலத்திலோடு முடிந்து விடுவதோ அல்லது சிறந்த ஹைரு குரூன் என்று சொன்னார்கள் என்னுடைய காலம் அதற்கு அடுத்த காலம் அல்லது அதற்கு அடுத்த காலம் என்று அத்தோடு முடிவதில்லை அதை தாண்டியும் இந்த உலகம் அழியும் வரை அந்த முத்தத்தைகள் இருந்து கொண்டே இருப்பார்கள் எனவே அந்த முத்தகீன்களில் நாம் சேர வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இதை கேட்க வேண்டும் முத்தகீன்கள் என்று சொன்னால் குரான் ஏதோ ஒரு அந்நிய தேசத்து நபர்களை பற்றி அல்லது இன்னொரு ஒரு உலகத்திலே வாழக்கூடிய வேறு கிரகவாசிகளை பற்றி பேசுகிறது என்ற அர்த்தம் அல்ல நமக்கு மத்தியில் தான் குரான் பேசுகிறது நம்மிலிருந்து தான் அந்த முத்தகீன்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட முத்தகீன்கள் இவர்கள் தான் என்று தெரிந்தால் அவர்களுடைய பாதையை பின்பற்ற வேண்டும் அதுதான் ஹிதாயத் சிராத் அல்லதீனா நான் தாலையின் எந்த பாதையில் உன்னுடைய பாத்திரமான ஒரு சென்றார்களோ என்று சூரத்துல் பாக்கியோட எதை அல்லா தாலா தெரிவித்தானோ அந்த அனாம் யார் அல்லாவின் அன்பிற்கு பாத்திரமானவர்கள் அல்லாவுடைய அந்த கிஃப்ட்டுக்கு பாத்திரமானவர்கள் யார் என்பது இந்த முத்தத்தினுடைய முகவரியில் அல்லா கூறுகிறார் அது முதலாவது வஸ் முதலாவது தன்மை முத்தத்தினுடைய முதல் தன்மை என்னவென்று சொன்னால் அல்லதீன யுக்மினூன் அபில் கைப் அவர்கள் கைபை நம்புவார்கள் யுக்மினூன் ஈமான் கொள்வார்கள் என்று சொன்னால் ஈமான் கொள்வது ரைவ் என்று சொன்னால் மறைவானது இதனுடைய வெளிப்படையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் அந்த முத்தத்தீன்கள் யார் என்று சொன்னால் எவர்கள் மறைவானதை நம்புகிறார்களோ இப்போ இங்கே யுக்மினூன் அல் கைப் இரண்டு வார்த்தை ஈமான் என்ற ஒரு வார்த்தை அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய வார்த்தை அதே போன்று கைப் என்ற வார்த்தையும் ஓரளவுக்கு விவரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஈமான் என்றால் என்ன சிறு பிராயத்திலிருந்து மத்த மதரசாவிலிருந்து அசரத்மார்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் வயது செல்ல செல்ல நிறைய அந்த அடிப்படை விஷயங்கள் நமக்கு மறந்து போய்விடும் இருந்தாலும் சிறு பிராயத்தில் நம் மனதில் அதை ஏற்று வைத்திருந்தால் கடைசி வரை அது ஊர்ஜிதமாக ஸ்ட்ராங்காக நம்முடைய உள்ளத்தில் பதிந்துடும் ஈமான் ஈமான் என்று சொன்னால் அதனுடைய அகராதிப்படி மொழி ரீதியான அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் எவருடைய சொல்லையாவது அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் உண்மையாக நம்புவது யாராவது ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் அந்த விஷயம் அவருடைய அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் சொல்லக்கூடியவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் உண்மையானவர் அவர் பொய் பேச மாட்டார் அவருடைய தரம் இப்படிப்பட்டது என்று நம்பி அவர் சொல்ல வரும் விஷயத்தை உள்ளத்தால் முழுமையாக நம்புவது இதுதான் ஈமான் வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயங்களை நம்முடைய கண்களுக்கு ஃபேன் தெரிகிறது சுவர் தெரிகிறது பள்ளி தெரிகிறது மக்கள் தெரிகிறது வண்டி தெரிகிறது இதெல்லாம் பார்த்து நம்புவது என்பது இது இமான் கிடையாது அல்லது ஒருவர் நம்ம நம்முடைய கண்களுக்கு புலப்படக்கூடிய நம்முடைய ஐம்பலன்களுக்கு புலப்படக்கூடிய வஸ்துக்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் பற்றி சொல்லி அதை நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் அது ஈமான் கிடையாது ஒருவர் அமெரிக்கா இருக்கின்றது என்று சொல்கின்றார் என்று சொன்னால் அதை நம்புவதற்கு பேர் ஈமான் அல்ல ஏனென்று சொன்னால் அது தானே நிறைய பேரால் பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் எனவே இது இது என்னவென்றால் தஸ்தி உண்மைப்படுத்துதல் என்று அர்த்தம் ஈமான் வேற உண்மைப்படுத்துதல் என்பது வேறு ஈமான் என்பது ஒருவருடைய நம்பிக்கையை மையமாக வைத்து அவர் சொல்லக்கூடிய சொல்லை அப்படியே மின் வான் முழுமையாக ஏன் எதற்கு என்று கேட்காமல் அப்படியே நம்புவது தான் ஈமான் இந்த ஈமான் கல் அதனுடைய மகள் அதனுடைய இடம் இருப்பிடம் எது என்று சொன்னால் இதயம் அந்த கல்பில் இருந்து அது உதிக்க வேண்டும் எனவே இந்த ஈமான் உள்ளத்தோடு பிணைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் உள்ளத்தின் ஆள் மனதில் வேறு பிடித்து இருக்கக்கூடிய விஷயம்தான் ஈமான் அந்த ஈமானுடைய அந்த அசல் அந்த தன்மை அது வெளிப்படையாக நமக்கு தெரியாது ஒருவர் வெளிப்படையாக நிறைய அமல்கள் செய்யலாம் நிறைய இஸ்லாமிய அமால்கள் என்று எதெல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் செய்தாலும் உள்ளத்தில் அவருக்கு அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அது அதில் ஒரு அர்த்தம் இருக்காது ஒரு பிரயோஜனம் இருக்காது அந்த ஈமான் அந்த உறுதியான நம்பிக்கை அதுதான் ஈமான் அதற்கடுத்து அறிந்து கொள்வது என்று ஒன்று இருக்கிறது மாரிபத் அறிவது ஐம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது இந்த ஏலம் அறிந்தான் ஈமான் கொண்டான் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது முஸ்லிக்கீன்கள் அல்லது யூதர்கள் அகலை கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதவாசிகள் நபியை எந்த அளவிற்கு அறிந்து வைத்திருந்தார் என்று சொன்னால் யாரிஃபூன ஹூ கமா நபியை அவர்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை அறிந்து வைத்திருந்ததை போல அறிந்திருந்தார்கள் இந்த கிதாப் தான் இறுதியான வேதம் என்பது அவரது தெல்ல தெளிவாக தெரிந்தது இது அறிதல் நம்பவில்லை அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை உல ரீதியாக அவர்கள் நம்பியிருந்தார்கள் அவர்கள் இதை நிராகரித்து விட்டார்கள் இத்தனைக்கும் வஸ்தைகனத்தா அவனுடைய உள்ளங்கள் இதை எக்கைனாக உறுதியாக நம்பியிருந்தன ஏன் அவர்கள் அதை மறுத்தார்கள் குல்மன் அநியாயத்தின் காரணமாகவும் உது உலுவன் தக்கப்பு தற்பெருமை அகந்தையின் காரணமாகவும் அவர்கள் இதை புறக்கணித்தார்கள் என்று அல்லா தலா கூறுகிறான் ஆக அறிந்து கொள்வது என்பது வேறு நிறைய பேர் நம்ம விஷயங்களை அறிந்திருக்க இன்று இன்று ரபிலவர் மாதம் நிறைய காஃபிர்களும் கூட அரசியல் பல தலைவர்களும் கூட பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய புகழ் பாடக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார் நம்மவர் சொன்னால் அவ்வளவு நமக்கு ஏறாது ஆனால் ஒரு காபிரோ அல்லது வேறு ஒரு அரசியல் தலைவரோ நம்முடைய நபிகள் நாயகத்தை பற்றி நம்முடைய இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது நம் வாயை பிளந்து கொண்டு பார்ப்போம் அவன் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஆயிரம் கோளாறுகள் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அது தெளிவாக சொல்ல தெரியாது வேறு நிறைய அதில் சந்தேகத்திற்கு இடமான விஷயங்கள் இருந்தாலும் அவர் இதை சொல்லுகிறாரே என்று நாம் அதை ஆச்சரியப்பட்டு வாய் வந்து போவோம் அல் அரபியில் ஒரு படம் இருக்கிறது சிறப்பு என்னவென்று சொன்னால் எதிரிகளும் எதை ஏற்றுக்கொள்கிறாரோ அதுதான் சிறப்பு இப்போ நபியுடைய அந்த தன்மைகளை இன்றும் அவர்கள் பேசுகின்றார்கள் புகழ்கின்றார்கள் என்று சொன்னால் நம்பவில்லை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை ஆனால் அதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார் எனவே இது ஈமானோடு சேராது இதுதான் ஈமான் அல்லதீன கைப் கைப் என்று சொன்னால் மறைவானது என்று அர்த்தம் வெளிப்படையாக நாம் கைப் என்பதற்கு அர்த்தம் மறைவானது என்று வைப்போம் அதாவது நம்முடைய கண்களுக்கு புலப்படாத நம் நமது ஐம்புலன்களின் புலன்களுக்கு உட்படாத வெளிப்படையாக பார்த்தவுடன் தெரியக்கூடிய எதுவாக இருந்தாலும் அல்லது உணரக்கூடியதாக எதுவாக இருந்தாலும் அதன் கீழ் வராது அது அல்லாத விஷயங்களை நம்புவது இதுதான் மறைவானதை நம்புவது என்று அர்த்தம் இப்போ மறைவானதில் எதுவெல்லாம் வரும் நிறைய விஷயங்கள் சோர்க்கம் நரகம் அல்லாஹுடைய தாத் அல்லாஹுடைய சிபாத்துகள் இறைவனை நாம் காணவில்லை இன்றைய நிலையில் நபியையும் நாம் காணவில்லை நபி சல்லாஹா அவர்கள் நமக்கு மத்தியில் இல்லை ஆனால் நபிகள் இருந்தார்கள் என்று நாம் நம்புகிறோம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த புறா நமக்கு கிடைத்ததாக நம்புகிறோம் நாளை மௌத்தானதற்கு பின்பு சுவர்க்கம் நரகம் என்ற ஒன்று உண்டு மறுமை நாள் உண்டு அல்லாஹ்விடம் விசாரணை கேட்கப்படுவோம் என்ற இந்த விஷயங்களை நம்புகிறோம் இதுவெல்லாம் தான் கைப் நம்முடைய கண்களுக்கு தெரியாத இந்த விஷயங்களை நம்புகிறோம் ஏன் என்று சொன்னால் இதை உண்மையாளர்கள் இதை சொன்னார்கள் நபிமார்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய உண்மையான வேதம் இதை எடுத்துரைக்கின்றது எனவே நம்புகிறோம் இந்த ஈமான் பில்கைப்பு தான் அல்லாஹிடம் மாத்தவர் அந்த அல்லாஹிடம் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்று மௌத்தாகக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதனுக்கு மலக்குள் மௌத்துடைய காட்சி மலக்குள் மௌத்தை அவன் பார்ப்பான் அதாவுடைய மலக்குகளோ அல்லது ரஹமத்துடைய மலக்குகளோ அவனுடைய கண்களுக்கு முன்னால் தோன்றுவார்கள் அந்த நேரத்தில் அவன் ஈமான் கொண்டால் அது செல்லாது ஏனென்று சொன்னால் அது கைபுடைய ஈமான் அல்ல எல்லாம் கண்களுக்கு தெரிந்து விட்டது தெரிந்ததற்கு பின்பு ஈமான் கொண்டால் அது செல்லாது ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்தில் தான் தான் அன ரப்பு ஆலா நான் தான் மிகப்பெரிய உங்களுடைய ரப் என்று சொன்னான் ஆனால் கடலில் மூழ்கடிக்கப்படக்கூடிய சமயத்திலே அவனுக்கு மௌத்துடைய அந்த அடையாளங்கள் அனைத்துமே வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சன எதுவெல்லாம் நாம் இன்று மறைவாக இது இருக்கும் இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அது கண்கூடாக தெரிந்த நேரத்திலே நான் ஆமன் துபில்லதி ஆமனபி பனு இஸ்ராயில் பனு இஸ்ரவேலர்கள் எந்த கடவுளை நம்புகிறார்களோ எந்த இறைவனை நம்புகிறார்களோ நானும் ஈமான் கொண்டேன் என்று அந்த நேரத்தில் ஆமன் என்று சொன்னான் நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான் அல்லாஹ் தாலா அதற்கு பதில் கூறுகிறான் ஆல் ஆன வகத அசை தகபுல் ஒக்கும் தமிழ் உனக்கு இப்பொழுதுதான் நேரம் கிடைத்ததா இதற்கு முன்னர் பாவங்களிலே மூழ்கி இருந்து முப்சிதீன்கள் கெடுக்கக்கூடியவர்களில் ஃபசாதை குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களில் ஒருவனாக இருந்துவிட்ட இந்த நேரத்தில் ஈமான் கொள்கிறாயா இது ஈமான் கிடையாது என்றால் அனைத்தும் தெரிந்துவிட்டது மறைவாக இருக்கும் வரைதான் ஈமான் சொர்க்கத்தில் சென்றதற்கு பின்பு அல்லது நரகத்திற்கு சென்றதற்கு பின்பு அல்லது மறுமையினாருடைய அந்த கொடூரங்களை பயங்கரங்களை பார்த்ததற்கு பின்பு எல்லோரும் நம்பத்தான் செய்வார்கள் அதற்கு பேர் ஈமான் கிடையாது எனவே இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கும் நிலையில் மௌத்துடைய அடையாளங்கள் தென்படுவதற்கு முன்னால் ஒரு மனிதன் ஈமான் கொண்டால் அந்த ஈமான் செல்லும் அவன் எவ்வளவு பெரிய பாவியாக எவ்வளவு பெரிய பாசிவாக எவ்வளவு பெரிய காதலாக இருந்தாலும் அந்த மரணத்தின் அடையாளங்கள் தென்படுவதற்கு முன்னால் அவன் ஈமான் கொண்டால் லாயிலாக இல்லா என்று சொல்லிவிட்டால் அவன் முஸ்லீம் அவனுக்கு கண்டிப்பாக அல்லாவுடைய கிருபையும் ஆதரவும் ராமதும் இருக்கும் ஆக அந்த முத்தத்தினுடைய முதல் தன்மை நாம் அனைவரும் ஈமான் கொண்டிருக்கிறோமே அந்த ஈமான் தான் அந்த ஈமான் நம்மிடம் அவ்வப்பொழுது அந்த ஈமானில் தொய்வுகள் கசடுகள் அழுக்குகள் அதில் நிறைய விஷயங்கள் பலகீனங்கள் ஏற்படு ஏற்படுகின்றன நம்முடைய நம்பிக்கை ஈமான் என்பது இது உள்ளத்தில் இருக்கக்கூடியது அது வெளிப்படையாக யாருக்கும் நாம் காட்ட முடியாது யாருடைய உள்ளத்தில் எவ்வளவு ஈமான் இருக்கிறது என்பதை யாராலும் அறிய முடியாது இமாம் புகாரி அமத்துலாலே அவர்கள் தன்னுடைய கிதாபிலே அல் ஈமானும் எசீது எனக்கும் என்று ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார் ஈமான் என்பது கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் ஈமான் என்பது கூடவும் செய்யும் குறைவும் செய்யும் என்று சொன்னால் முகத்திசிங்களுக்கு மத்தியிலேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிற இருக்கின்றன ஈமான் என்பது பார்க்கப்படக்கூடிய பொருள் கிடையாது ஈமான் என்று சொன்னால் ஒரு ஒரு டீ அல்லது ஒரு காஃபி அல்லது நாம் சாப்பிடக்கூடிய உணவு அல்லது மற்ற திடப்பொருள் இது போல கிடையாது அது அந்தரங்கமான ஒரு அர்த்த ரீதியான விஷயம் அது எனவே அப்படிப்பட்ட அது கூடும் குறைவுன்றா என்ன அது அதற்கு என்ன அர்த்தம் அதற்கு இமாம் அபு அனிபா சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால் கைஃபிய தன்மை கூடும் குறையும் ஈமானுடைய தன்மைகள் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் ஒரு மனிதன் நல்ல அமல்கள் திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக செய்ய செய்ய அவனுடைய ஈமானுடைய அந்த கைஃபேன் அந்த தன்மை அதிகரித்து கொண்டே போகும் அவன் அவ்வப்பொழுது பாவங்கள் செய்ய செய்ய அந்த ஈமானுடைய தன்மை குறைந்து கொண்டே போகும் இமாம் ஷாஃபி நாளை போன்ற மற்ற இமாம்கள் ஈமான் கூடுவது குறைவது என்று சொன்னால் அதனுடைய அளவு கூடும் குறைவு என்று சொல்கிறார் ஒரு பொருள் எப்படி கூடுகிறதோ குறைகிறதோ அது போல அதுக்கு அதற்கு அவர்கள் பல்வேறு ஹதீசில் உதாரணம் காட்டுகிறார் நிறைய அதிசயங்களில் அது ஹொப்பு ஃபில்லா அல்லாவிற்காக நேசிப்பது ஈமா மினல் ஈமான் அல்லாவிற்காக ஒரு மனிதரை நேசிப்பது ஈமானுடைய ஒரு அங்கம் என்று கூறுகிறார் அல் புகுது ஃபில்லா மினல் ஈமான் அல்லாவிற்காக ஒரு மனிதனை குரோதம் கொள்வது பகைமை பாராட்டுவது அது ஈமானுடைய ஒரு அங்கம் என்று கூறுகிறார் ஆக ஈமானை பல பாகங்களாக பிரித்து அதில் இது ஒரு பாகம் இது ஒரு பாகம் இது ஒரு பாகம் என்று துண்டு போட்டிருக்கிறார்கள் கூறு போட்டிருக்கிறார்கள் எனவே ஈமான் என்பது ஒரு உணரப்படக்கூடிய பொருள் போலத்தான் என்று அவர் கூறுகிறார் அந்த டீட்டெயில் நம்ம நான் போக தேவையில்லை ஈமான் என்ற அந்த தன்மை இருக்கிறதே அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் வந்து சொன்னால் ஈமான் கூடவும் செய்யும் குறைவும் செய்யும் நம் அனைவரிடமும் அந்த ஈமான் இருக்கிறது இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது யாரெல்லாம் கலிமா சொன்னார்களோ அவர்கள் அனைவருமே முக்மின்கள் ஆனால் ஈமான் இஸ்லாம் இரண்டு வார்த்தைகள் அடிக்கடி நாம் புழங்குவோம் முஸ்லிம்கள் மோமின்கள் அல்லாஹ் குரான்ல நிறைய இடங்களில் யா யுகல்லதி நாமனோ ஈமான் கொண்டவர்களே என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆக முக்மின்கள் என்று சொன்னால் ஈமான் என்று சொன்னால் இஸ்லாம் என்று சொன்னால் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் குரானில் ஒரு இடத்திலே அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான் சில ஆராபிகள் காட்டரபிகள் பெருமானார் சதாசிமரிடம் வந்து நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள் காலத்தில் அராபு ஆமன்னா சுரத்தில் குஜராத்தில் இருக்கிறது அராபுகள் அரபிகள் வந்து கிராமவாசிகள் வந்து ரசூல்லா சலாம் இடத்துல நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார் உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான் கூலு அஸ்லம் தான் நபியே நீங்கள் அவர்கள் சொல்லுங்கள் குல்லம் தும்மினோ வராக்கின் கூலு அஸ்லம் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை ஆனால் இஸ்லாம் கொண்டோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்கள் வலம்மா எது ஈமானு ஃபி குலூபிக்கும் இன்னமும் உங்களுடைய இருதயங்களில் ஈமான் குடிபுகவில்லை என்று நபியை நீங்கள் அவருக்கு எடுத்து சொல்கிறேன்னு சொன்னேன் இந்த அர்த்த இந்த ஆயத்துடைய அடிப்படையில் பார்த்தால் ஈமான் என்பது வேறு இஸ்லாம் என்பது வேறு என்பது தெரிவாது தெரிகிறது ஈமான் என்பது இஸ்லாத்தை விட உயர்ந்தது என்பது தெரிகிறது ஏனென்று சொன்னால் அந்த அராபிகள் கிராமவாசிகள் வந்து நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதை எல்லாம் மறுக்கிறான் இல்லை நீங்கள் இஸ்லாத்தை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இன்னமும் ஈமானுடைய ஆள் மனதில் பதியவில்லை என்று எல்லாம் கூறுகிறான் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதுல ஜிப்ரைல் அலி சாத் அவர்கள் மிஷ்காத்திலே ஆரம்ப ஹதீஸே ஜிப்ரைல் என்று ஒரு ஹதீஸ் வரும் அதற்கு பெயரே ஜிப்ரைலுடைய ஹதீஸ் அந்த ஹதீஸ ஜிப்ரைலில் ஒரு நபர் வருகிறார் அவரை பார்க்கும் பொழுது அழகான தோற்றத்தில் இருக்கிறார் அவரை லா யாரும் சஹாபாக்கள் சொல்கிறார் துமரதையிலாம் சொல்கிறார்கள் எங்களில் யாருக்கும் அவரை தெரியாது அவர் யாருன்றே தெரியாது ஆனால் அவர் வருகிற கோலம் என்னவென்று சொன்னால் பிரயாண கோலம் அல்ல முடிகள் எல்லாம் அலங்கோலமான நிலையில் இல்லை வெண்மையான தூய்மையான ஆடையை அணிந்த நிலையில் நல்ல நறுமணம் கவர்ந்த நிலையில் ஒரு வீட்டிலிருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளித்து ரெடியாகி வந்ததை போல அவர் வந்தார் வருகிறார் ஆனால் எங்களில் யாரையும் அவருக்கு தெரியாது யாருக்கும் அவரையும் தெரியாது வந்தார் வந்து பெருமானார் சல்லாஹம் அவர்களிடம் நெருங்கி சஹாபாக்களோடு ரசோல்லா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லோரையும் தாண்டி பெருமானார் சல்லாஹம் அவர்களுக்கு அருகாமையில் வந்து முழங்காலோடு முழங்கால் சேர்த்து உட்கார்ந்தார் உட்கார்ந்தார்கள் அமர்ந்தார்கள் என்று அறிந்து வருகிறோம் ஆனால் சஹாபாக்கள் யாருமே கேட்கவில்லை ஏனென்று சொன்னால் தலா குரானை ஆயத்திறக்கி விட்டான் அவசரப்பட்டு எதையும் கேட்கக்கூடாது பெருமானார் சல்லாசுமலுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பொழுது மிக அதப்போடு பணிவோடு ஒழுக்கத்தோடு உட்கார்ந்திருக்க வேண்டும் அவர்கள் எதையும் கேட்காமல் நீங்கள் முந்தி கொண்டு எதையும் சொல்லக்கூடாது என்றெல்லாம் ஒழுக்கங்கள் ஆதாபுகள் கற்றுத்தரப்பட்டதனால் சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார்கள் அவருடைய சபையில் எப்படி இருக்கும் என்ற அதிசயில் வருது அலா அவருடைய தலைகளின் மீது பறவைகள் இருப்பதை போல சகாபாக்க அமர்ந்திருப்பார் பறவை தலை மீது இருந்தால் அது நம் தலையை லேசாக ஆற்றினால் எங்கே பறந்து போய்விடுமோ என்று எவ்வளவு அடக்கமாக உட்கார்ந்திருப்போமோ அது போன்ற மிக அடக்கத்தோடு பணிவோடு உட்கார்ந்திருப்பார்கள் சகாபாக்கள் எதுவும் கேட்கவில்லை ஆனால் உள்ளத்துக்குள்ளே சலசலப்பு ஏற்பட்டது யார் இவர் எது என்று தெரியவில்லை திடீரென்று வந்தார் அருகில் உட்கார்கிறார் என்று சொல்லி ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார் உடனே அங்கே உரையாடல் நடக்கின்றது உரையாடல முதலிலே அவர்கள் கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால் ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார் மல் ஈமான் ஈமான் என்றால் என்ன பெருமானாசலாம் பதில் சொன்னார்கள் அல் ஈமான் தூங்கின தூமின மலாய் கதி உருசுலி ஈமான் என்பது நாம் படித்ததுதான் அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது மலக்குமார்கள் ரசூல்மாரை ஈமான் கொள்வது வேதங்களை நம்புவது வல் கதிரி ஹைரியவ அப்தீர் விதியை நம்புவது என்று ஈமான் என்ற பட்டியலையெல்லாம் சொன்னார்கள் உடனே அவர் சொன்னார் சதப்த நீங்கள் சொன்னது உண்மைதான் சொன்னார் சாபாக சொல்கிறார்கள் அவர்கள் கேள்வியும் கேட்கிறார்கள் கேள்வி கேட்டு பதில் பெருமானா சதாசன் சொன்னதற்கு பின்பு சதத்த நீங்கள் உண்மை கூறினீர் என்று சொல்வதை பார்த்தால் எங்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது கேள்வியும் கேட்கிறார் உண்மையும் படுத்துகிறார் அதற்கடுத்து இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார் மல் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்ன அதற்கு ரசூல்லா இஸ்லாம் சொன்னார்கள் அது இஸ்லாமோ அன் அதாவது அமால் துகைம சலாவ துக்திய சகாவ தசும ரமதான தகுத்தல் பைத் என்ற அமல்கள் இஸ்லாமிய அடிப்படையான கடமைகள் என்னவோ அதையெல்லாம் பட்டியிருக்காரு உடனே அவர்கள் சதப்த நீங்கள் உண்மை சொல்லி சொன்னார் ஆக இந்த ஹதீஸில அதை முழுமையாக சொல்வதற்கு நேரம் இல்லை இந்த ஹதீஸில் ஈமான் இஸ்லாம் இந்த இரண்டிற்கும் தனித்தனி அர்த்தம் பெருமனார் சொல்லாசம் கொடுத்தாரு எனவே இதன் அடிப்படையில் முஹத்திசீன்கள் என்ன கூறுகின்றார் என்று சொன்னால் ஈமான் என்பது கல்வி சார்ந்த விஷயம் இஸ்லாம் என்பது உடல் உறுப்புகள் வெளி உறுப்புகள் வெளிப்படுத்தக்கூடிய அமல் இதுதான் இஸ்லாம் நாம் தொழுவது ஜகாத் கொடுப்பது அச்சு செய்வது நோன்பு வைப்பது இதெல்லாம் உடல் சார்ந்த வணக்கங்கள் இந்த உடல் உறுப்புகள் எதையெல்லாம் வெளிப்படுத்துகிறதோ இதுதான் இஸ்லாம் இஸ்லாம் என்பது அதனுடைய வெளிப்படையான அர்த்தம் சரணடைவது பணிவது கீழ்ப்பணிவது அல்லாவின் கட்டளைகளை ஏற்று நடப்பது என்ற அர்த்தம் அதை அப்படியே உடலுறுப்புகள் தாங்கி செய்வது இதுதான் அமாலுல் ஆதா அல்லது ஜவாரி உடலுறுப்புகளுடைய செயல்பாடுகள் இதுதான் இஸ்லாம் இந்த ரீதியில் பார்த்தால் அல்லாம அமர்ஷா காஷ்மீர் நமத்துல சொன்னார்கள் இரண்டுடைய நோக்கம் ஒன்றுதான் இரண்டுடைய தொலை தூரம் மசா இலக்கு ஈமான் இஸ்லாம் இரண்டுடைய இலக்கம் ஒன்றுதான் ஈமான் என்பது உள்ளத்திலிருந்து பிறந்து அது உடல் ரீதியாக வெளிப்படுகிறது உள்ளம் ஆரம்பம் அதனுடைய ஆரம்பத்திலிருந்து வெளிப்பட்டு உடல் உறுப்புகளின் செயல்பாடாக அது வெளிப்படுகிறது வெளிப்படுகிறது இஸ்லாம் என்பதும் உள்ள வெளி உறுப்புகள் மூலமாக செயல்கள் செய்ய செய்ய அதனுடைய தாக்கம் ஆள் மனதிற்குள் செல்கிறது ஆக இரண்டும் பின்னி பிணைந்த ஒன்று இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை ஒருவன் இஸ்லாமிய கடமைகள் எதையுமே நிறைவேற்றாமல் நான் அல்லாவை நம்புகிறேன் அல்லாஹ் ஒருவன் தான் சுவர்க்கம் நரகம் இருக்கின்றது என்று நிறைய பேர் இருக்கிறார் அப்படிதான் இருக்கிறார் இன்று நிறைய பேர் அல்லாஹை நம்பக்கூடியவர்கள் ஆகிரத்தை நம்பக்கூடியவர்கள் அது எந்த அளவுக்கு நம்புகிறார்கள் என்பதை நாம் அளவிட முடியாது ஆனால் நம்புகிறார்கள் ஆனால் நிறைய பேர் ஐந்து நேரம் கூட தொடர்பு கொள்கிறேன் நிறைய பேர் சகாத் கொடுப்பது கிடையாது நிறைய பேர் பெரும் பெரும் பாவங்களில் மூழ்கி இருக்கிறார்கள் வருடத்திற்கு ஒரு முறையோ வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மவுத் என்று வந்துவிட்டால் ஜனாசாவிற்காகவோ நிறைய பேர் அந்த குறிப்பிட்ட அந்த தருணங்களில் மாத்திரம் தங்களை முஸ்லிம்களாக மூமின்களாக காட்டுகிறார் அவர்கள் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது மூமின்களாக கருதப்படுவார்கள் அவர்களை நாம் காஃபி என்று சொல்ல முடியாது யாரையும் ஒரு கனிமா சொன்ன நபரை எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் ஒரு காபிர் என்றோ பாசிட் என்றோ வெளிப்படையாக சொல்ல முடியாது நம்முடைய இறுதி நிலை என்னவென்று தெரியாமல் யாரை பற்றியும் அதே போன்று யாரோ ஒரு ஒரு பெரியாரிடம் சொல்லப்பட்டது நீங்கள் சிறந்தவரா இந்த நாய் சிறந்ததா என்று கேட்கப்பட்டது அவர் மீது உண்டான காழ்ப்புணர்ச்சியில் அவரை தரக்குறைவாக பேச வேண்டும் என்று அவரிடம் நீங்கள் சிறந்தவரா அல்லது இந்த நாய் சிறந்ததா என்று கேட்டார் அதற்கு அவர் எந்த விதமான நாம இருந்தால் அவனை அடித்து நொறுக்கியிருப்போம் அவர்கள் எந்த விதமான சவணம் இல்லாமல் சொன்னார்கள் என்னுடைய மவுத் ஈமானுடைய அடிப்படையில் நிகழ்ந்தால் இந்த நாயை விட எவ்வளவோ தரஜா நான் மேல் ஆனால் ஈமானோடு நான் மரணிக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாய் என்னை விட சிறந்தது ஏன் என்று சொன்னால் இது கேள்விகள் கிடையாது இது ஏதாவது இந்த உலகத்திலே அநியாயம் செய்திருந்தால் அல்லாஹ் நாளை வறுமையிலே அநீதி இழைக்கப்பட்ட நாயை உயிர்ப்படுத்தி இந்த நாயை பழிவாக வைத்துள்ளார் இந்த நாய் இரண்டுக்கும் கணக்கு முடிந்துவிடும் மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிடுவார் அதை பார்த்து தான் காப்பிரன் யாரை தனி கூட்டு துறாபா நானும் மண்ணோடு மண்ணாக ஆயிருக்க வேண்டுமே எந்த விசாரணையும் இல்லாமல் இருந்து தான் நன்றாக இருக்குமே என்று கதறுவார்கள் ஆக அவர்கள் பொறுமையாக சொன்னார்கள் நான் ஈமானோடு மரணித்தால் இந்த நாயை விட சிறந்தவர் ஈமானோடு மரணிக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாய் என்னை விட சிறந்தது என்று சொன்னார் அதுதான் உண்மை எந்த ஒரு மனிதனை பற்றியும் ஒரு காசிராகவே இருந்தாலும் அவன் இறுதி நிலை தெரியாமல் அவன் அல்லாவினால் சபிக்கப்பட்டவன் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானவன் அவன் நாசமாக போகட்டும் என்று கூட சொல்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை அந்த அளவுக்கு இஸ்லாம் நம்மை கட்டுக்கோப்பாக வளர்த்திருக்கிறது எனவே இன்று இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பான்மையானவர்கள் வெளி அந்த அகராதியின் அர்த்த அடிப்படையில் பார்த்தால் ஈமானுடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கை பிராக்டிக்கல் லைஃப் என்று சொல்லக்கூடிய கா கோணத்தை பார்க்கும் பொழுது இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் இல்லை எனவே இஸ்லாம் ஈமான் இரண்டும் இருந்தால்தான் அல்லாஹ் அதை நம் ஏற்றுக்கொள்வான் எனவேதான் அல்லாஹ் புராணிலே பல இடங்களிலே ஆமனு வாமிலு சாலிஹா ஆமனு வாமிலு சாலிஹா ஈமான் கொண்டால் ஈமான் கொண்டவர்கள் சாலிஹான அமல்கள் புரிந்தவர்கள் என்று இரண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்கிறான் அதாவது அமலே சாலை தான் இஸ்லாம் நற்கருமங்கள் நற்கர்மங்கள் தான் இஸ்லாம் உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த செயல்கள் தான் ஈமான் ஆக அந்த ரீதியில் பார்த்தால் இன்று நிறைய பேர் உதாரணத்திற்கு ஒருவர் ஈமானே இல்லாமல் இஸ்லாமிய நல் அமல்களை செய்யக்கூட இருப்பார் நோன்பு உதாரணத்துக்கு இருக்கின்றது நோன்பு ஒரு உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய பேருக்கு உண்ணாவிரதம் என்ற ஒரு பழக்கம் இருக்கிறது முஸ்லிம்கள் நோன்பு பிடிப்பது நன்றதாக இருக்க நன்றாக இருக்கிறதே மருத்துவ ரீதியாக நிறைய அதில் குணாதிசயங்கள் இருக்கின்றன உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கின்றது என்று சொல்லி நம்மை போலவே அதிகாலையில் எழுந்து சாப்பிட்டு சார் செய்து ஈவினிங் அந்த இஃப்தார் வரை அவர்கள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையிலே இருக்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் இது அல்லாஹ்விடத்தில் அமலாக ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் நிச்சயமாக கிடையாது ஏனென்று சொன்னால் ஈமானிலிருந்து அந்த அமல் வரவில்லை அவருடைய நோக்கம் ஒரு நண்பரை பின்பற்ற வேண்டும் என்பதாகவோ அல்லது காலையிலிருந்து பசித்து இருப்பதனால் மருத்துவ ரீதியான பலாபலன்களை கிடைக்கும் என்றோ அல்லது ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்து வெயிட் பண்ணி எதிர்பார்த்து கடைசி நேரத்தில் சாப்பிடும் பொழுது இருக்கக்கூடிய டேஸ்ட் அந்த உணர்வு அதற்காக அந்த ருசிக்காக வேண்டியோ அவர்கள் வைப்பார்கள் அதனால் தான் ரசூலுதாயம் சொன்னார்கள் மண் சாம ரமதான ஈமானன் பக்தி சாபன் யார் நோன்பு வைப்பாரோ ஈமானுடனும் நன்மையை நாடிய நிலையிலும் அவருடைய நோன்பு தான் ஏற்றுக்கொள்வார் அவருடைய பாவம் மன்னிப்பு சொன்னார் ஆக உல உலகத்திலே இஸ்லாமிய அமல்கள் என்று நாம் எதை சொல்லுகிறோமோ அதை ஒரு காஃபிர் செய்கின்றார் ஆனால் உள்ளத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னால் அது அல்லாஹ் இடத்திலே முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்று நிறைய பேர் உலகத்திலே பெரிய பெரிய தலைவர் இருக்கிறார்கள் பெரிய பெரிய பொது சேவைகளை நிகழ்த்தக்கூடியவர்கள் மனித மாந்தர்களுக்கு மக்களுக்கு பணிவிடை அருவருக்கத்தக்க நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் தொட்டு அவர்களை எடுத்து குளிப்பாட்டி அவர்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன இஸ்லாம் அல்லாத ஈமான் அல்லாதவர்கள் ஆனால் இதுவெல்லாம் நாளை மறுமையில எடுபடுமா என்று சொன்னால் கண்டிப்பாக எடுபடாது இந்த உலகத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் பேர் புகழை கொடுப்பான் உலக வாழ்க்கையில் செழிப்பை ஏற்படுத்துவான் மக்களுடைய உள்ளங்களில் ஒரு பிரியத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் அவர் இறைவனை நம்பவில்லை அல்லாஹை நம்பவில்லை மதுவையை நம்பவில்லை ரசூலை நம்பவில்லை என்று சொன்னால் அவருடைய இந்த அமல் எவ்வளவு பெரிதாக மதிக்கப்பட்டாலும் இறைவனிடத்திலே ஹபா மன்சூரா அதை துகள் துகள்களாக ஒரு காட்டில பறக்கக்கூடிய துகள்களை போல நாம் அதையெல்லாம் ஆக்கிவிடுவோம் நல்லா கூறுகிறான் ஈமான் இல்லாமல் இந்த உலகத்திலே எந்த ஒரு அமலுக்கும் வெயிட்டேஜ் அந்த வெயிட்டே கிடையாது கனமே கிடையாது ஒரு மனிதன் அல்லாஹை நம்புகிறான் ரசூலை நம்புகிறான் மறுமை நாளை நம்புகிறான் வாழ்க்கையில் அவன் எந்த நல்ல அமலும் செய்யவில்லை அதிலே அவன் மௌத்தாகிவிட்டார் என்றாலும் கூட அல்லாஹ் தாலா அவனை நினைத்தால் தண்டிப்பான் இல்லாவிட்டால் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான் இது இறைவனுடைய அந்த மசியத்தனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அவன் ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக எனவேதான் பெருமானார் சதாசம் அவர்கள் அந்த மறுமை நாளிலே மன்றாடுவார்கள் கெஞ்சுவார்கள் கதறுவார்கள் ரசூலே எழுந்தறிங்கள் எழுங்கள் நீங்கள் யாரை சிபாரி செய்யணும் அவர்களை சொர்க்கத்தை நரகத்தில் இருந்து வெளியேற்றி சொர்க்கத்தில் கொண்டு வருகிறேன் மன்கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலி மின் இமான் எல்லா அளவிற்கு யாருடைய உள்ளத்தில் இமான் இருக்கிறதோ அவரை எல்லாம் கொண்டு வாருங்கள் நரகத்தில் என்று அல்லா தாலா சொல்லுவாங்க ஆக ஒரு சிறு துளி ஈமான் இருந்தாலும் கூட அந்த ஈமான் அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றும் அந்த ஈமான் இல்லை என்று சொன்னால் அவருடைய அனைத்து வாழ்க்கையும் நஷ்டமாயிடும் ஆக இன்னொரு மறைவான மறைவானது என்பது இதன் கருத்து சுருக்கம் என்று சொன்னால் பெருமானார் சதாரிசன் அவர்கள் எதையெல்லாம் தீனாக மார்க்கமாக அடிப்படை நம்பிக்கைகளாக கொண்டு வந்தார்களோ அதையெல்லாம் நம்புவது இதுதான் ஈமான் இல்லை இரண்டாவது விஷயம் ஈமான் அதற்கடுத்து யுகைமுனசா தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அகாம யுகைமு என்று சொன்னால் நிறுத்துவது காம எப்பவும் என்று சொன்னால் ஒருவர் எழுந்து சொல்வது காம என்று சொன்னால் எழுந்தான் நின்றான் அக்காம என்று சொன்னால் நிற்க வைப்பது தானாக நிற்பது பிறரை நிற்க வைப்பது என்று அர்த்தம் அஸ் என்று சொன்னால் அவர்கள் நிலை நிறுத்துவார்கள் நிப்பாட்டுவார்கள் எதை அஸ்ஸலாத்தா தொழுகையை அல்லா தாலா எந்த இடத்திலுமே பெரும்பாலும் தொழுவார்கள் என்று மொட்டையாக சொல்லவில்லை மொட்டையாக பொத்தாம் பொதுவாக தொழுகையை பற்றி இடங்களில் இடங்களிலெல்லாம் அதனோடு சேர்ந்து வேறு சில தன்மைகள் வரும் உதாரணத்திற்கு ஃபவைலுல்லில் முசல்லி இந்த ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் வைத்துக் கொண்டால் தொழுகையாளிகளுடைய குறைத்தல் வரும் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்றெல்லாம் கூறினார் லில் முகைமின சாய்ந்து சொல்லலை லில் முசல்லி தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் அதற்கு அடுத்து என்ன வருகின்றது என்பதை பார்க்காமல் இதற்கு அர்த்தம் வைத்தோம் என்று சொன்னால் தொழாதவர்கள் ஆதாரம் பிடிக்கலாம் தொழ யாரெல்லாம் தொழாமல் இருக்கிறார்களோ தொழக்கூடியவர்களுக்கே கேடு என்று அல்லாவே கூறியிருக்கிறார் உங்களுக்கு என்ன கேடு நீங்கள் ஏன் என்று சொல்லுவாங்க அந்த உண்மையிலேயே அல்லா தலா அடுத்து சொல்கிறான் அல்லதே நாம் யார் வெளிப்பகட்டுக்காக அடுத்தவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதே போன்று தொழுகையின் அசட்டையாக கேர்லஸாக பொடுபோக்காக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட தொழுகையாளர் கேடுதான் என்றெல்லாம் கூறுகிறான் ஆக வெறும் தொழுகை என்று சொன்னாலே ஒன்று அதனுடைய விமர்சனம் அதனுடைய குறை வரும் அல்லது அதனோடு நல்ல தன்மையில் சேர்ந்து வர வேண்டும் கது அவர்கள் தங்களை தொழுகையில் பயபக்தியாளர்களாக இருப்பார்கள் என்னெல்லாம் கூறுகிறார் வெறும் தொழுகையை சொன்னால் அந்த தொழுகையோடு சேர்ந்து நல்ல சில தன்மைகளை சொன்னால் தான் அந்த தொழையை உட்பெறும் அதனால் பொத்தாம் பொதுவாக சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுவது யுகை மூலசரா தொழுகை நிலைநாட்டுவார்கள் நிலைநாட்டுவார்கள் என்றால் என்ன பெருமானார் ரசூலை கரீம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் சல்லு கமார் நான் எப்படி தொழுகிறனோ நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அது போல தொழுங்கள் என்று சொன்னார் இதுதான் இதை விட தெளிவான விளக்கம் எதுவுமே கிடையாது குரானில் எப்படி நிற்க வேண்டும் எப்படி சனா ஓத வேண்டும் எப்படி கிராத் ஓத வேண்டும் எப்படி ருக்கு செய்ய வேண்டும் எப்படி கௌமா என்று சொல்லக்கூடிய சமயம்தான் நிலைக்கு திரும்ப வேண்டும் சது என்ற எதுவுமே கிடையாது எங்கேயும் குரானில் பார்க்க முடியாது ஆனால் தொழுகை தான் முக்கியமான விஷயம் தொழுகை தான் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு அடையாளம் அப்படிப்பட்ட தொழுகையை பெருமானார் சந்தாலேசனம் அவர்கள் ஹதீசுடைய கிதாபில் நீங்கள் எடுத்து பார்த்தால் கிதாபு சலா என்ற ஒரு நீண்ட நடிக பாபு ஒரு பெரிய பாடம் கிதாபு சலா என்று அவர்கள் எப்படி இருக்கும் செய்தார்கள் ருக்குள் என்ன ஓதினார்கள் கயாமிலே என்னென்ன சூறாக்கள் ஓதினார்கள் எப்படி நின்றார்கள் எப்படி சஜிதாவிற்கு சென்றார்கள் அத்தகையாக்கள் இருப்பில் எப்படி உட்கார்ந்து என்ற அனைத்து விதமான விஷயங்களும் தெளிவாக இருக்கும் அதனால் தான் சல்லு கமார் ஐத்து சொல்லி ஒன்லைன் டெபினிஷன் என்று சொல்வார்கள் ஒரே வரி விளக்கம் நான் என்னை எவ்வாறு தொழுமாறு நீங்கள் காண்கிறீர்களோ பார்க்கிறீர்களோ அதே போன்று தொழுங்கள் அதுதான் இப்படி மனசனம் தொழுகையை நிலைநாட்டுவது என்பது பெருமானார் சதாயசம் அவர்கள் தொழுகைக்கென்ற சில ஃபர்து இருக்கிறது சில வாஜிப் இருக்கிறது சில சுண்ணத்தில் இருக்கின்றன சில முஸ்தாப் இருக்கின்றன சில ஆதாபம் இருக்கின்றன இந்த அனைத்தையும் ஒருங்கிணைத்து நிறைவேற்றுவதற்கு பெயர் தான் தொழுகை நாம் ஏதோ நின்றோம் குனிந்தோம் எழுந்தோம் என்ற அமைப்பிலே தொழுது கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தொழுகை என்னவாகும் கிழித்து கந்தலாகி போன துணியை வீசி எரிவதை போனால் எரிந்து விடுவார் என்று அதிசயவரை தொழுதும் புண்ணியம் இல்லாமல் போகும் எனவே அண்ணா ஜல்லசனத்தாரா சொல்கிறான் அவர் அந்த அந்த முத்த பெண்கள் மறைவானதை முழுமையாக நம்புவார்கள் அதே போன்று தொழுகையை முழுமையாக நிலைநாட்டுவார் ஒரு நேரம் ஒரு ஜோஸ் வரும் ஒவ்வொருவருக்கும் சில நேரங்களிலே ஒரு ஜோஸ் ஒரு உத்வேகம் வரும் முழுமையாக முதல் சஃபிலே தக்பிரே தகா தஹனிமாவோடு ஜமாத்தோடு தொட வேண்டும் என்று ஒரு வரிசையாக கொஞ்ச நாள் தொழுது கொண்டே வருவார் ஒரு சில நேரங்களிலே ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை அவருக்கு வரும் ஏதாவது ஒரு மன ரீதியான அழுத்தம் ஏற்படும் உடனே என்ன செய்தார் அவர் அந்த ஜமாத்தை விட்டுடுவார் தொழுகை கலாவாக கூட போய்விடும் ஒரு நேரம் முன்னால் வருவார் ஒரு நேரம் பின்னால் வருவார் ஒரு சில நேரம் ஜமாத்தா தொழுதால் தனியார் தொழுதால் என்ன என்ற நினைப்பிலே அந்த தொழுகை பொதுபோக்காக செயல்படுவார் இப்படிப்பட்ட நிலை வந்தால் அது யுகைமுன சலா இல்லை தொழுகையை நிலைநாட்டுவது என்ற அந்த அர்த்தத்தில் வராது எனவே முத்தத்தீன்கள் யார் என்று சொன்னால் முதலில் ஈமாம் கொள்வார்கள் அதற்கு பின்பு தொழுகையை முழுமையாக நிலைநாட்டுவார்கள் மூன்றாவது தன்மை இரண்டு தன்மைகள் அதில் மூன்றாவது தன்மை இதில் எந்த விதமான இந்த அல்லா தாலா சொன்ன இந்த ரெண்டு தன்மைகளில் நாம் யாராவது பின்பற்ற இதை பின்பற்ற முடியாத சூழ்நிலை ஏதாவது இருக்கின்றதா இதை ஒரு ஷேக் அப்துல் காதர் ஜிலானி ரம்துலாலி அவர்களோ அல்லது வேறு இமாம் வசாலி போன்ற பெரிய மகான்கள் தான் இதை பின்பற்ற வேண்டும் நம்மை போன்றவர் பின்பற்றக்கூடாது பின்பற்ற முடியாது என்று ஏதாவது இருக்கின்றதா எதுவுமே கிடையாது அனைவரும் யார் வேண்டுமானும் பின்பற்றலாம் எனவே முத்தகைங்கள் என்று சொன்ன உடனேயே நம்முடைய மைண்ட் எங்கே செல்கிறது பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய நாதாக்கள் பெரிய பெரிய அவுளியாக்கள் அவர்களின் பக்கம் கவனம் சென்று நம்மை அதிலிருந்து அப்படியே ஒதுக்கி விடுகிறோம் குரான் என்பது வெறும் அவர்களுக்காக மாத்திரமல்ல அனைத்து மக்களுக்காக தான் நமக்காக தான் இப்போ நம்மை அல்லாஹ் முத்தத்தைங்களாக ஆக்குவதற்கு இதையெல்லாம் சொல்கிறான் எனவே நாம் இதிலிருந்து ஒதுங்கி விடாமல் இன்றிலிருந்து நாமும் அந்த முத்தத்தைங்களுடைய பட்டியலில் சேர வேண்டும் என்று துடிப்போடு முனைய வேண்டும் அந்த முத்தத்தைங்களில் அல்லாவுடைய அந்த மறைவான விஷயங்களை நம்புவது அடுத்தது தொழுகையை நாம் கேர்லெஸ்ஸாக தொழுது கொண்டிருக்கின்றோம் அதில் கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய ஒழுக்கங்களை சரியாக பெறுவதில்லை என்று சொன்னால் அதை நிலைநாட்ட வேண்டும் அப்படி நிலைநாட்டினால் நாமும் அல்லாஹ் யாரை முத்தகைங்கள் என்று சொன்னானோ அந்த லிஸ்ட்ல வந்துடுவோம் வமிம்மா ரசமனாம் யுஃபிபோன் அடுத்த மூன்றாவது தன்மை வமிம்மா ரசமனாம் யுஃபிபோன் அதனுடைய அர்த்தம் என்ன மிம்மா ரசமனாகும் நாம் அவர்களுக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறோமோ ரிசக் ரிசக் ரிசக் என்ற வார்த்தை அடிக்கடி நம்ம பயன் கேள்விப்படுவோம் ரிசக் என்று சொன்னால் பெரும்பாலும் நாம் கருதி கொண்டிருக்கிறோம் உணவு சாப்பாடு என்று கருதி கொண்டிருக்கிறோம் ஆகாரம் உணவு என்று ஆனால் உண்மையிலேயே குரானுடைய அந்த ரிசுக்குடைய வார்த்தைக்கு வெறும் உணவு மாத்திரம் அர்த்தம் அல்ல ஒரு மனிதனுக்கு வெறும் உணவு மாத்திரம் கிடைத்து விட்டது மற்ற எந்த தேவைகளும் அவனுக்கு கண்ணியமான முறையில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது அது ஒரு கண்ணியமான வாழ்க்கையாக இருக்க முடியாது ஹயாத்தும் தையபா நல்லா அல்லா குரானை அது வல்லது ரிசுக் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய சாப்பாட்டிலிருந்து உணவு முறைகளிலிருந்து அவன் தங்குமிடங்களிலிருந்து அவனுடைய மனைவி மக்களிலிருந்து எல்லா விதமான அவனுடைய வாழ்வாதாரம் எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தும் அது கொடுக்கும் நான் அவர்களுக்கு வழங்கிய ரிசத்திலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லா கூறுகிறார் இரண்டு விஷயங்கள் எதை நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஒவ்வொருவரும் தன்னிடம் இருக்கக்கூடிய பணம் தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்து அல்லது இருக்கக்கூடிய பதவி தன்னிடம் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய வஸ்துக்கள் இது அனைத்தையுமே என்னுடையது என்று கருதி குடிக்கும் இபனே ஆதம் ஆதமுடைய மகன் தன்னுடைய அல்லாஹ் வழங்கிய பொருளை மாலி மாலி என்னுடைய சொத்து என்னுடைய பொருள் என்னுடைய பணம் என்னுடைய காசு என்று இருமாப்பு கொண்டிருக்கின்றான் உண்மையிலேயே அவனுடைய மால் என்னவென்று சொன்னால் அவன் மரண தருவாயில் மரணத்திற்கு மரணித்ததற்கு பின்பு எதை அவன் சாப்பிட்டானோ எதை முடித்து கிழித்தினா கிழித்தானோ அதை தவிர எதுவுமே அவனுடைய சொத்து கிடையாதுன்னு சொன்னாங்க அவன் எதை சாப்பிட்டு விட்டானோ எதை உடுத்தி பணம் உடைகளை புழங்கினானோ அதை தவிர எதுவுமே அவனுடைய சொத்து கிடையாது ஏன்னு சொன்னால் எப்பொழுது மௌத்தில் இருக்குமோ அவனுடைய சொத்து புறம் பிள்ளைகளுக்கு போயிடும் வாரிசலுக்கு போய் சேர்ந்துவிடும் மௌத்தாகும் நேரத்தில் அவன் எதையுமே கொண்டு செல்வது கிடையாது எனவே இப்னே ஆதம் கடைசி வரை என்னுடைய பொருள் என்னுடைய பணம் என்னுடைய காசு என்று இருமாப்பு கொண்டே இருக்கிறான் மரண தருவாயிலே வரும்பொழுதுதான் உனக்கு அந்த புத்தியே வருகின்றது என்று திருமணாசனம் சொன்னார் ஆக நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தை நம்முடைய பணம் நான் சம்பாதித்தது என்னுடைய பொக்கிஷம் என்னுடைய அறிவால் நான் சம்பா ஈட்டியது என்றெல்லாம் நினைப்பதை அல்லாஹ் முதலில் உடைக்கிறான் வனிமா ரசமனாகும் நாம் அவனுக்கு வழங்கியதிலிருந்து நாம் வழங்கினோம் நாம் தான் கொடுத்தோம் ஆக இதிலிருந்து ஒன்று நம்முடைய அந்த கர்வம் நம்முடைய அகந்தை நம்முடைய பணம் நம்முடைய காசு என்ற அந்த சிந்தனை ஒழிய வேண்டும் அடுத்தது நம் நம்மிடமிருந்து அல்லாஹ் தன்னுடைய பாதையில் செலவழிக்க சொல்கின்றானே அதற்கு ஒரு மைண்ட் ரீதியாக ஒரு மனோ மனோவியல் ரீதியாக அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒரு லகுவை ஏற்படுத்துகிறான் ஒரு பொருள் நம்மிடம் அடுத்தவருடையதாக இருந்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் நம்முடையது இல்லை நம்முடையது அல்லாமல் அடுத்தவருடையதாக இருந்தால் அதை அவர் கேட்டவுடனேயே நமக்கு கொடுப்பதற்கு ஒரு தயக்கம் இருக்காது ஒரு அமானிதமாக நம்மிடம் ஒரு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமானிதத்தை கொடுத்தவர் நம்மிடம் வந்து கொடுங்களுடைய பொருள் என்று சொன்னால் நாம் அதை அப்படியே கொடுத்து விடுவோம் அதில் நமக்கு எந்த தயக்கம் இருக்காது ஒரு நல்ல மனிதருக்கு அடையாளம் என்று சொன்னால் அமானிதம் வாங்கி வைத்திருக்கக்கூடியவர் அமானிதத்தை கேட்டவுடனே கொடுத்து விடுவார் அல்லாஹ் தாலா அந்த மைண்ட் செட்டை உருவாக்குகிறான் நீங்கள் எதை உங்களுடைய பொருளாக கருதி கொண்டிருக்கிறீர்களோ அதை உங்களுடையது என்று கருதுவதனால் தான் செலவு செய்வது கஷ்டமாக உள்ளது அது என்னுடைய பொருள் நான் உங்களுக்கு அமானிதமாக கொடுத்த பொருள் என்னுடையதை நான் கேட்கிறேன் அதை கொடுங்கள் என்று அல்லா தாலா இந்த இடத்துல கேட்கிறார் எனவே அல்லாஹுடைய பொருளை நாம் கொடுக்கிறோம் என்ற சிந்தனை வந்துவிட்டால் நமக்கு பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்வதற்கு லேசாகும் இது ஒரு விஷயம் இன்னொன்று அல்லாஹ் தாலா இன்னும் லேசுபடுத்துகிறான் மின்மா என்று மின் மா அதாவது நாம் வழங்கியதிலிருந்து கொஞ்சத்தை என்று அல்லாஹ் சொல்கிறார் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் நாம் வழங்கிய அனைத்தையும் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னால் அதை நாம் மறுக்க முடியாது அல்லாஹ் தால் அப்படி ஒரு கால் சட்டம் ஏற்றிருந்தால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே கொடுத்து விட வேண்டும் என்று இருந்தால் நாம் ஏன் எதற்கு என்று கேட்க முடியாது அதை பின்பற்றி தான் ஆக வேண்டும் ஆனால் அல்லாஹ் தாலா அப்படி சொல்லவில்லை இரண்டு ஒன்று நாம் வழங்கிய பொருளில் இருந்து கொடுங்கள் அதில் முழுமையும் நான் கேட்கவில்லை அதில் கொஞ்சத்தை கேட்கிறேன் அந்த கொஞ்சம் என்ன அது ஜகாத்தாக இருந்தால் நூற்றுக்கு இரண்டரை பர்சன்ட் ஜகாத்தாக இல்லை என்று சொன்னால் சதகாவாக நஃபிலான தான தர்மமாக இருந்தால் அது ஒரு சல்லி காசாக இருந்தாலும் சரி அதுவும் அது அடங்கும் ஆஹா வமிம்மா ரசகனாம் நாம் வழங்கிய ரிசத்திலிருந்து செல்வங்களிலிருந்து கொஞ்சத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள் இந்த முத்தகைகள் செலவு செய்வார் இதில் ஏதாவது இமாம் இன்ன நபர் இன்ன ஒரு மகான் தான் செய்ய முடியும் என்று ஏதாவது இருக்கிறதா நம்ம அனைவருமே இதை பின்பற்ற முடியும் நம்ம ஒவ்வொருவருமே இந்த ஆயத்தை இந்த வசனத்தை பின்பற்ற முடியும் ஆக மினூன பில்கைப் நாம் வர முடியும் யுகிமூன சலா என்ற தொழுகை நிலைநாட்டும் விஷயத்தில் நாம் வர முடியும் அல்லாஹ் வழங்கிய செல்வங்களிலிருந்து அல்லாவிற்காக செலவு செய்வதற்கு நாம் ஆயத்தமாக முடியும் அது ஒரு சல்லி காசையாவது நாம் இறைவனுக்காக இஹ்லாசான முறையில் கொடுத்தால் அது கண்டிப்பாக நடை மறுமையில் அது பன்மடங்கு பெரிய நமக்கு வரும் ஆஹ் அல்லா தாலா இந்த இடத்துல மூன்று தன்மைகளை குறிப்பிட்டிருக்க ஒன்று ஈமான் இது இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஈமான் தான் பொக்கிஷம் நம்முடைய வாழ்நாளில் நமக்கு சத்து சுகம் எதுவுமே இல்லை ஒரு பெரிய ஒரு ஹஜ்ஜில ஒரு வலியுள்ளா ஒரு அவுளியா உடைய அந்தஸ்தில் இருந்தவர் ஒரு நபரை பார்க்கின்றார்கள் அந்த நபர் உடலால் உள்ளத்தால் மிகவும் நொந்து போய் உடல் பூரா புண் தொழு நோயாளியாக ஒரு கஷ்டப்படக்கூடிய உடல் முழுக்க முழுக்க சீல் சலம் எழுந்து நடக்க முடியாது உட்கார முடியாது பார்க்க அருவருக்கத்தக்க தோட்டம் அப்படிப்பட்ட நிலையிலும் அவர் இல்லா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருக்கே ஆச்சரியம் வந்தவருக்கு ஆச்சரியம் இவ்வளவு நாம் நாம் எல்லாம் எப்படி என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய அதாவது தனிப்பட்ட லைஃபில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உடனே இறைவனை திட்டுவோம் வெளிப்படையாக திட்டாவிட்டாலும் மனதில் நினைப்போம் அவருக்கு நான் தான் கிடைத்தேனா எவ்வளவோ பேர் நன்றாக இருக்கிறார்கள் எவ்வளவோ பேர் சுகமாக இருக்கிறார்கள் பிரச்சனை என்பது எனக்குத்தான் கொடுக்க வேண்டுமா நான் அப்படி என்ன தவறு செய்தேன் என்று நாம் அனைத்து தவறுகளையும் செய்து கொண்டே நான் என்ன தவறு செய்தேன் என்னையே நல்லா தண்டிக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலேயே நாம் மறுகள் கேட்போம் வெளிப்படையாக இல்லாமல் மனதிலேயே நாம் அதை செய்கிறோம் ஆனால் அவர் அந்த நிலையிலும் கடுமையான அந்த நிலையிலும் அல்லாவை துதிபாடுகிறார் அல்ஹம்துல்லாஹி சொல்லிக் கொண்டிருந்தார் அவர்கள் அந்த நபர் அவர் அந்த பெரியவர் வந்து அவரிடம் சந்தித்து சலாம் அலைக்கும் என்று சொல்லி அவரிடம் கொஞ்சம் பேசிக்கொண்டு இவ்வளவு ஒரு நிலையிலும் பயங்கரமான ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆரோக்கியமே சுத்தமாக இல்லை எந்த உலக ஆடம்பரமோ வசதியோ அடிப்படை விஷயங்களே இல்லாமல் கூட உங்களால் எப்படி அண்ணாவை புகழ முடியுது என்று கேட்டார் அதற்கு சொன்னார் இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய வெளிப்புற தோட்டம் இதுவெல்லாம் இன்று இருக்கும் நாளை இருக்காது நான் மரணித்து விட்டால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் அல்லாஹ் எனக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் அல்லவா அந்த ஈமானுக்கு நான் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன் சொன்னார் எல்லா உலகத்துடைய அனைத்து ஆகாரங்களும் அனைத்து பச பதவிகளும் அனைத்து சுகபோகங்களும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து அமெரிக்க அதிபருடைய அந்தஸ்து என்று எதை நாம் பெருமையாக கருதி கொண்டிருக்கின்றோமோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒருவர் இருக்கின்றார் ஆனால் அவருக்கு ஈமான் இல்லை என்று சொன்னால் அது நம்முடைய ஈமானுடைய கால் தூசிக்கு சமம் கிடையாது ஒன்றுமே கிடையாது இறைவனுடைய பார்வையில் அது ஆக ஒஸ்ட் ஆக மட்டமானது என்றால் முல்க் அதிகாரம் என்பது இறைவனுடையது அந்த அதிகாரத்தை நான் யாருக்கு நாடுகின்றனோ கொடுக்கிறேன் என்று சொல்கிறான் ஆனால் ஈமான் இல்லாத அதிகாரம் ஈமான் இல்லாத சுகபோகம் அது மண்ணுக்கு ஒன்றுமே கிடையாது ஆஹா ஈமான் இதுதான் அசன் அதற்கடுத்து அந்த ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய முக்கியமான அம்சம் எப்படிமான தொழுகை நிலைநாட்டுவது அடுத்து நமக்கு வழங்கப்பட்ட பொருட்களிலிருந்து செலவு செய்வது இந்த இரண்டை மாத்திரம் அல்லாஹ் ஈமானை சொல்லி அதற்கடுத்து இது ஈமானை முஜுமல் ஈமானை முஜுமல் பசல் என்று நாம் சிறு வயதை படித்திருக்கின்றோம் இந்த முஜுமலான ஈமானை அல்லாஹ் தாலா இந்த சூறாவுடைய கடைசியில் ஆமன ரசூல் பிமாவும் உன் சில இலகி என்ற வசனத்திலே முழுக்க தப்சீலான டீட்டெயிலான ஈமானை கூறுகிறார் அந்த ஈமானை முதுமலுக்கு பின்பு இரண்டு அமல்களை அல்லாத குறிப்பிடுகிறார் ஒன்று தொழுகை இரண்டு இரண்டாவது செலவு செய்வது இந்த தொழுகை செலவு இந்த ரெண்டையும் ஏன் அல்லாத்தால விசேஷமாக குறிப்பிடுகிறான் இஸ்லாமிய கடமைகள் இஸ்லாமிய அடிப்படையான செயல்பாடுகள் நிறைய இருக்கின்றன அதில் குறிப்பாக இந்த இரண்டை தேர்ந்தெடுத்து சொல்வதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது முஃபசரிகள் கூறுகிறார்கள் மனிதனுடைய அமல்களில் இபாதாத்துகளில் இரண்டு வகை உள்ளது ஒன்று அவனுடைய உடல் சார்ந்தது இன்னொன்று அவனுடைய பணம் பொருள் சார்ந்தது உடல் சார்ந்த வணக்கங்கள்லேயே சிறந்த வணக்கம் தொழுகை எனவே அல்லா தலா தொழுகை குறிப்பிடுகின்றான் பொருள் சார்ந்த விஷயத்தில் இன்ஃபார்ம் அதாவது அல்லாவுடைய பாதை செலவு செய்வது அல்லாஹ் இங்கே இந்த இடத்துல ரிசக்கூன் ஜகாத் கொடுப்பார்னு சொல்லவில்லை ஏன்னு சொன்னால் ஜகாத் என்ற வார்த்தை வந்தவுடனேயே அது பணக்காரனுக்கு மாத்திரம்தான் போகும் செல்வந்தர்கள் கொடுக்க வேண்டியது நமக்கெல்லாம் அதில் பங்கில்லை என்று நிறைய பேர் நாம் ஒதுக்கி கொள்வோம் எனவே அல்லா ஜலசானுவதாலா ஒட்டுமொத்த மனிதர்களையும் அந்த முத்தகங்களுடைய ஃபஹரிஸ் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக லகுபடுத்திருக்கிறான் சகாத் கொடுப்பார் என்று சொல்லாமல் செலவு செய்வார் என்று சொன்னால் ஒரு மனிதரிடம் நூறு ரூபாய் இருக்கிறது அவர் ஒரு ரூபாய் செலவு செய்தாலும் அந்த இன்ஃபுன் வந்து விடுவார் ஒரு மனிதர் ஒரு லட்சம் ரூபாய் வந்திருக்கிறார் அதில் ஒரு ஆயிரம் செலவழித்தாலும் அவரும் இதில் வந்து விடுவார் எனவே ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் யாரிடம் என்ன இருக்கிறதோ அதை கொஞ்சமாவது அவர்கள் செலவு செய்ய வேண்டும் அந்த செய்தால் செய்தால்தான் மனிதனுடைய அந்த உள்ளத்திலே கஞ்சத்தனம் என்ற ஒன்று எல்லா மனிதர்களும் உள்ளது அது யாரிடம் இல்லை என்று சொல்ல முடியாது புகழ் சோ என்று சொல்லக்கூடிய வார்த்தை குரான் இருக்கிறது கஞ்சத்தனம் கருமித்தனம் இது யாரிடம் இல்லாமல் இருக்கவே முடியாது சைத்தான் எப்படியாவது அதை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நாடத்தான் செய்வான் அது ஒவ்வொரு மனிதருக்கும் பொருள் வராத வரை அதன் மீது பற்று இருக்காது வந்துவிட்டால் அதை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் வருமே உடைய செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வராது அப்படி வராதது காரணம் என்ன அந்த கருமித்தனம் கஞ்சத்தனம் அந்த கருமித்தனத்தை உள்ளத்திலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்காக தான் அல்லா தலா அல்லாவுடைய பாதி செலவு செய்ய சொல்கிறான் அந்த செலவு செய்வது என்பது வெறும் ஏழை பணக்காரர்களுக்கு மாத்திரமல்ல ஏழைகளுக்கும் தான் அவர்களால் முடிந்த அளவுக்கு அவர்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லா தலா பொதுவாக செலவு செய்வார்னு சொல்கிறான் ஆக இந்த மூன்று ஈமான் கல்வி சார்ந்த ஒரு விஷயம் இதயம் சார்ந்த விஷயம் அதில் அவர்கள் ஈமான் கொள்வார்கள் அடுத்தது உடல் சார்ந்த வணக்க வழிபாடுகள் சிறந்த வணக்கமான தொழுகை நிலைநாட்டுவார்கள் பொருள் சார்ந்த வணக்கமான இன்ஃபா அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வது இதில் அவர்கள் ஈடுபடுவார்கள் அதற்கு பின்பு அல்லாஹ் தலைவர் வல்லதீன மினோன பிமா இலை இந்த வசனத்தை பற்றி ஹதரத் பின் அப்பாஸ் ஹதரத் அப்துல்லா பின் மசூர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பெருமானார் ரசூலை கரீம் சல்லாசனுடைய காலத்திலே இரண்டு விதமான பதில் ஒன்று முஸ்லிம்களாக இருந்து அப்படியே முஸ்லிம்களாக மாறியவர்கள் சிறுக் குஃபரில் இருந்து விலகி தௌபா செய்து இஸ்லாத்திற்கு வந்தவர் இன்னொரு பிரிவினர் அகலை கிதாப் என்று சொல்லக்கூடிய யூத கிறிஸ்தவர்களாக இருந்து முஸ்லிம்களாக மாறி அந்த இரண்டு விதமான நபர்களை குறிப்பதற்கு அல்லாஹ் சொன்னான் அல்லதீன மினூன அந்த ஈமான் கொண்டவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த வசனத்தை நம்புவார்கள் உங்களுக்கு அல்லாஹால் இறக்கி வைக்கப்பட்ட இந்த குரானை அவர்கள் முழுமையாக நம்புவார்கள் அதே போன்ற வமாவம்சனமின் கபலி உங்களுக்கு முன்னால் எந்த வேதங்கள் எல்லாம் இறக்கி வைக்கப்பட்டதோ அந்த வேதங்களையும் நம்புவார்கள் இது சாதாரணமாக இஸ்லாத்தில் வர வந்த புதிதாக இஸ்லாத்தை தழுவிய காபிர்களாக முஸ்லிக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அவர்கள் எந்த வேதங்களையும் நம்பவில்லை இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்பு அவர்கள் குரானை நம்புகிறார்கள் குரானை நம்பினாலேயே மற்ற ஏனைய வேதங்களை நம்புவது அதனுள்ளே வந்துவிடும் என்று சொன்னால் குரான் ஒட்டுமொத்த வேதங்களின் ஒரு உள் தொகுப்பு தான் மற்ற ஏனைய சரீரத்துகளில் என்னென்ன பொதுவான விஷயங்கள் அம்சங்கள் இருந்தனவோ அது அனைத்தும் இதனோடு இருக்கின்றன எனவே அவர்கள் ஈஸியாக நம்பிவிடுவார் அது பிரச்சனை கிடையாது ஆனால் மற்ற ஏனைய அல்லாஹ் குரானிலே யாரை வேதவாசிகள் என்று குறிப்பிடுகின்றானோ அகலைக்குதான் அந்த வேதவாசியர் யூதர்கள் நசாராக்கள் அவர்கள் தங்களுடைய வேதத்தை உண்மை என்று நம்பி அடுத்து இந்த வேதம் இறுதியான வேதம் உறுதியான வேதம் இதையும் நாங்கள் நம்புவோம் என்று வருவது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு மனிதனுடைய கொள்கை இருக்கின்றது அல்லவா அந்த கொள்கையை அவ்வளவு ஈஸியாக ஒருவர் விட்டு தர அந்த கொள்கைக்காக உயிரையும் கொடுக்க துணிவான் தன்னுடைய இனத்தையே படி கொடுக்க தயாராகும் எனவேதான் பெருமானார் செல்லான் சொன்னார்கள் யார் ஏற்கனவே ஒரு வேதத்தை தவறாத்தையோ இஞ்சியிலையோ நம்பி இருந்தால் அதற்கு பின்பு குரானையும் அவர் இறைவேதம் என்று நம்பி முஸ்லிமாக இருக்கின்றாரோ அவர் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைக்கும் இரண்டு நன்மை டபுள் நன்மை கிடைக்கும் என்று சொன்னார் அவர் ஒரு தொழுகின்றார் என்று சொன்னால் சாதாரணமாக முஸ்லிமானவர்களுக்கு ஒரு நன்மை என்றால் அவருக்கு இரண்டு நன்மை கிடைக்கும் ஏனென்று சொன்னால் தன்னுடைய நபி தன்னுடைய நம்பிக்கை இறக்கி அறப்பட்ட வேதத்தை விட்டு அதையும் உண்மை என்று நம்பி இப்பொழுது அதை தவிர்த்து வேறொரு வேதம் வந்துவிட்டது என்று அவர் நம்புகிறார் என்று சொன்னால் அவருடைய இதயத்தில் கடுமையான அடி சம்மட்டியால் ஓங்கி அடித்து அந்த நப்சை அவர் துவம்சம் செய்துதான் அதை ஏற்றுக்கொள்வார் அவரை ஈஸியாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அதையெல்லாம் தாண்டி அவர் இதை ஏற்றுக்கொள்கின்றார் என்று சொன்னால் அவருடைய அந்தஸ்திற்கு ஏற்ப கூலி டபுளாக வழங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தலா நன்மையை அவருக்கு இரட்டிப்பாக கொடுக்கிறான் என்று பெருமானார் சொன்னார் எனவே அந்த அடிப்படை எல்லாம் சொல்கிறான் அல்லதீன மினூன விமா உம்சிலே உங்களுக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தை நம்புவார்கள் உங்களுக்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட வேதத்தை நம்புவார்கள் ஆனால் அதே நேரத்தில் நாம் முஸ்லிம்கள் நமக்கு முன்னர் அருளப்பட்ட நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய வேதங்கள் தௌரா ஜபூர் இஞ்சி இந்த வேதங்கள் மற்ற நிறைய சொகுப்புகள் ஏடுகளாக சோஹஃப இப்ராஹிம் மூசா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சில ஏடுகள் கொடுக்கப்பட்டதாக அல்லா தலா குரானை கூறுகிறார் பொத்தாம் பொதுவாக நம்முடைய ஈமானுடைய அடிப்படை விஷயத்தில என்னவென்று சொன்னால் ஏற்கனவே அல்லாஹ் தாலா எந்தெந்த வேதங்களை எல்லாம் இறக்கி இருக்கிறானோ அந்த வேதங்கள்லாம் உண்மையானவை என்று நாம் நம்ப வேண்டும் இப்பொழுது புழக்கத்தில் இருக்கின்றது அல்லவா தௌராத் அல்லது இஞ்சில் கிறிஸ்தவர்களிடத்திலே புழக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பல்வேறு விதமான புத்தகங்கள் அவர்கள் பைபிள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதம் இது உண்மையானது கிடையாது இதை உண்மை என்று நம்பினால் அது குஃபருக்கு போய்விடும் எனவே அல்லாஹ் இறக்கி வைத்த வேதம் எந்த நேரத்தில் இறக்கி வைத்தானோ அந்த வேதங்கள் அனைத்தும் உண்மையானவை இன்று அது காலாவதி ஆகிவிட்டது அது செல்லா காசாகிவிட்டது அதை பின்பற்றினால் வழிகேடு தான் ஏனென்று சொன்னால் அதில் மக்கள் மனிதர்கள் நிறைய மாற்றிவிட்டார்கள் அல்லா பிரானே சொல்கிறார் போனவர் அதை அவர்கள் மாற்றிவிட்டார்கள் அவருடைய கரங்களால் மாற்றிவிட்டார்கள் அல்லாஹ் சொன்னதையே அப்படியே திருத்து விட்டார்கள் அல்லது அல்லாவுடைய வார்த்தையை அப்படியே இவர்கள் உருக்குலைத்து விட்டார்கள் என்று அல்லாஹ் திருமலையை கூறுகிறார் இப்னுல்லா ஈசா அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய குமாரராக சொல்லுகின்றார்கள் ஆனால் அல்லாஹ் குரான்ல லம் எழுத் வளம் யூலத் என்று கூறுகிறார் அல்லாவிற்கு குழந்தை இருக்கின்றது என்று சொல்லை கேட்டு தகாது சமாவாத்து இந்த வானமே நூறாக வெடித்து சிதறிவிடும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாவிற்கு குழந்தை இருக்கிறது அல்லாவுடைய குமாரன் இருக்கிறான் அல்லாவுடைய அந்த உலூகிய தெய்வீகத்தன்மை ஒரு படைப்பினத்தில் இடம்பெயர்ந்து விட்டது என்று சொல்வது இதை கேட்டு பூமி வெடித்து சிதறிவிடும் மலைகள் சுக்குநூறாக தெரித்துவிடும் என்று அல்லாத்தலா சுரை மரியமிலே வரிசையை சொல்கிறார் ஆக கடுமையான அது இறைவனை துவம்சம் செய்யக்கூடிய அல்லது இறைவனுடைய கடுமையான கோபத்தை உமிழக்கூடிய ஒரு கொள்கை அது எனவே அந்த வேதத்தை உண்மை என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் குரானை மறுக்க வேண்டி வரும் எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த வேதங்களை உண்மை என்று நம்புவது ஒதுக்கூடாது பெருமானா சதாசன் அவருடைய காலத்தில் நடந்தது அதில் துமரது இல்லாதான் அவர்களுக்கு எங்கிருந்தோ ஒரு ஏடு தௌராத்துடைய ஒரு சில பகுதிகள் அவர்களுக்கு கிடைத்தன அதை அவர்கள் ரொம்ப இன்றும் நம்ம நம்ம நமக்கு மத்தியிலே ஒரு பெரிய பழக்கம் இருக்கிறது அடுத்தவருடைய வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அதை கிடைத்து விட்டால் அதை ரொம்ப ஆர்வத்தோடு படிப்போம் அதில் என்ன இருக்கின்றது என்று ஒன்று அதை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தோடு கம்பேர் பண்ணி அதில் உள்ள குறை நிறைகளை அலசுவது என்று சொன்னால் அது அறிஞர்களுக்கு தான் போதும் சாதாரண மக்கள் அதை செய்த செய்ய விளைந்தால் வழிகட்டு சென்று ஒரு சில பேருக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய சரக்கை விட பிறரிடம் இருக்கக்கூடிய அது பொய்யான சரக்கா இருந்தாலும் அதற்கு வேல்யூ அதிகம் அதன் அடிப்படையில் அதை நாம் ஆர்வத்தோடு பார்ப்போம் படிப்போம் அது போல அதற்கு புறதையிலாதானவர்கள் அவருடைய ஈமானிலோ அவருடைய இஸ்லாத்திலோ அவருடைய அத்தை எந்த விதமான சந்தேகம் கிடையாது அவ்வளவு ஸ்ட்ராங்கான உறுதியானவர்கள் அவர்கள் வழிகேட்டிற்கு சென்றுள்ளார் என்ற எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது ஆனால் அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகாபாக்கள் சில பேர் குழுமி இருக்கிறார்கள் திடீரென்று பெருமானார் சல்லாஜ்மார் வருகின்றார்கள் அவர்கள் வந்தது கூட தெரியாமல் அவர் அதை அப்படியே ரொம்ப ஆர்வத்தோடு படித்துக் கொண்டிருந்தார் பெருமானார் சல்லாஜ்மிய முகமெல்லாம் சிவக்க ஆரம்பித்தது கோபத்தால் அது தவுமுக்கிறதை நானும் இருந்தார்கள் அவர்கள் அதை பார்த்து புரிந்து கொண்டார்கள் உடனே அந்த முறை உமரே நிறுத்துங்கள் ரசூல்லா சலாமர் கோபமாக இருக்கிறார்கள் நிறுத்துங்கள் என்று சொன்னார் உடனே நிறுத்திவிட்டார் நிறுத்தி சல்லாசனை பார்க்கிறார்கள் அவருடைய அப்படியே செக்க செவேர் என்று கடுமையான கோபத்தில் இருந்தார் உடனே துமரத்தை நான் சொல்றேன் ரதீது பில்லாஹி ரப்பன் வபி இஸ்லாமி தீனன் வபி முகமது நபியா அல்லாஹை நான் ரப் என்று பொருந்தி கொண்டேன் இஸ்லாத்தை மார்க்கம் என்று முகமதை நபி என்று நான் பொருந்தி கொண்டேன் என்று அந்த வாசகத்தை சொன்னவுடன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானாசரன் படை அனுப்பினார் அதற்கு பின்பு சொன்னார்கள் லவ் கான மூசா ஹையன் லமா வசியாகு இல்லத்திவாய் லவுகான ஹையன் லமா வசியாகு இல்லத்திவாய் மூசா அலை சலாம் இன்று உயிரோடு இருந்திருந்தால் என்னை பின்பற்றுவதை தவிர அவர்களுக்கு வேறு கதி எதுவும் இருக்காது என்று சொன்னார் மூசா அலை சலாமே இன்று உயிரோடு இருந்திருந்தாலும் அவர்கள் தௌராத்தை பின்பற்ற முடியாது அவர்களும் என்னுடைய எனக்கு இறக்கப்பட்ட வேதத்தை தான் பின்பற்ற வேண்டும் தன்னுடைய வேதத்தை தான் பின்பற்றுவதாக சொன்னால் அவர்களும் வழிகட்டு சென்றுவார்கள் என்ற அர்த்தத்திலே நவதுபில்லா அல்லா பெருமானா இஸ்லாம் சொன்னார் ஆக சரி ஈசா அலை இஸ்லாம் கடைசி காலத்திலே வருவார்கள் அவர்கள் இஞ்சிலை அமல்படுத்த மாட்டார்கள் குரானை தான் அமல்படுத்துவார்கள் ஒரு முகமது சல்லல்லாசனுடைய உம்மத்தினராகத்தான் அவர்கள் செயல்படுவார்கள் குரானுடைய சட்டங்களை பிரகடனப்படுத்தி அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் அவர் ஆட்சி செய்வார்கள் என்றுதான் அதிசயம் எனவே நமக்கு முஸ்லிம்களுக்கு இதனுடைய அகிதா விஷயத்தில் என்னவென்று சொன்னால் நமக்கு முன் இறக்கி அருளப்பட்ட வேதங்களை உண்மை என்று நம்ப வேண்டும் அல்லாஹ் எப்படி இறக்கினானோ எந்த அமைப்பில் அதை இறக்கி இருந்தானோ அந்த ரீதியில் அதை நான் நம்ப வேண்டும் அவ்வளவுதான் அது என்ன இருந்தது அதை புராணே பல இடங்களில் சொல்கிறது அந்த அந்த தௌராத்திலும் இஞ்சிலும் ஜபூரிலும் இருந்த பொதுப்படையான விஷயங்களை குரான் பல இடங்களில் சொல்கிறது முசத்தி கல்லிமா மாகும் முசத்தி கல்லிமா பைன ஐதிக்கும் இந்த குரான் உங்களுக்கு முன் இருந்த வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு முன்னால் தவழ்ந்து கொண்டிருந்த அந்த வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதமாக இந்த வேதம் இருக்கிறது இதை ஏற்றுக்கொண்டாலேயே அதில் உண்டான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள சமமாயிடும் எனவே முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மற்ற மதத்திலிருந்து வந்தவர்களுக்கு குறிப்பாக வேதம் உடையவர்களுக்கு இந்த வேதத்தை நம்புவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களுக்கு அதற்கேற்ப கூலி அல்லாத்தலை இரட்டிப்பாக ஆக்கி தருகிறான் எனவே இனி அப்பா ரதிலானுமா சொன்ன கருத்துப்படி இதில் இரண்டு பிரிவினரும் வருகிறார்கள் டைரக்டாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் ஏற்கனவே முனிவர்களாக இருந்து வந்தவர்களுக்கு அவ்வளவு ஈஸியாக இருக்கின்ற இல்லாத காரணத்தினால் அல்லா தாலா தெளிவாக பிரத்யேகமாக அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு முன்னர் வழங்கிய வேதத்தையும் அவர்கள் இமான் கொள்வார்கள் அவர்கள் தான் உண்மையான முத்தகைகள் அதற்கு பின்பு வமா முசில வபின் ஆசிரத்தை உபயோகிக்கிறோம் கடைசியாக கடைசி தன்மையாக அல்லா தாலா சொல்வது யுமினூன பில் கை யுகீமூன ஸலா வமிம்மா ரஸக்னாஹும் யன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இந்த நான்கு விஷயத்தங்களுக்கு பின்பு ஐந்தாவது விஷயமாக ஆகிரத்தை அவர்கள் முழுமையாக நம்புவார் மறுமை நாளை முழுமையாக நம் யூகினூன் அல்லா தாலா யுமினும் என்று சொல்லவில்லை ஆகிரத்தை யக்கீன் என்ற வார்த்தை ஈமானுக்கு மாற்றமான பதம் என்று சொன்னால் தகுதி பொய்ப்படுத்துவது யக்கீனுக்கு யக்கையினுடைய இதற்கு எதிர்ப்பதம் என்று சொன்னால் சக்கு தரத்து என்று சொல்வார்கள் எனவே மறுமையை அவர்கள் கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கிடம் இல்லாமல் முழுமையாக நம்புவார்கள் இந்த மறுமை நாளை நம்புவதை அல்லாஹ் தாலா அந்த மினூன மறைவானதை நம்புவார்களிலேயே மறுமை நம்புவது வந்துவிட்டது மறைவானது என்பது ஆகிரத்தும் தான் ஆனால் அல்லாத்தல பிரத்யேகமாக இதை சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு அடிப்படை துணை சாதனமாக விளங்குவது இந்த ஆகிரத்துடைய பயன்தான் எதை அல்லாஹ் ஜெல்லசானவதாலா தாரு கரார் உக்குபா என்றெல்லாம் திருமறையை கூறுகின்றானோ அதுதான் ஆகிரத் இந்த துன்யா ஆகிரத் இந்த ரெண்டு வார்த்தை அடிக்கடி வரும் துன்யா ஆகிரத் துன்யா என்று சொன்னால் தனா எதுவும் என்ற வார்த்தை அதிலிருந்து வந்தது அந்த துன்யா என்று சொன்னால் நமக்கு அருகாமை உள்ளது என்று தனா எதனு துருவன் என்று சொன்னால் நமக்கு பக்கத்தில் உள்ளது நமக்கு கண்கூடாக தெரியக்கூடிய உலகம் இந்த உலகம் துனியா இதுதான் துனியா ஆகிரத் என்று சொல்வது இதற்கு பின் வரக்கூடியது அடுத்து வரக்கூடியது என்பதுதான் ஆகிரத் ஆகிர் என்று சொன்னால் இறுதி கடைசி ஃபைனல் என்று அர்த்தம் அப்ப இறுதியாக வரக்கூடிய அந்த தாரு கரார் நிரந்தரமான தங்குமிடமாக இருக்கக்கூடிய அந்த ஆகிரத்தை நம்ம ரொபில் ஆகிரத்தை அல்லா தாலா இந்த இடத்துல என்று சொல்லாமல் வபில் ஆகிறதை யூகினோ மறுமையையே நம்புவார் என்று கூறுகிறார் எப்படி ஈயாக நாபுதுவில் யாரெல்லாம் உண்மையே நாங்கள் வணங்குகிறோம் என்று நாம் குறிப்பிட்டோமோ அதே போல வபில் ஆகிறதி மஃபூல் என்று அப்ஜெக்ட் என்று சொல்லுவார்கள் அதாவது செய்யப்படும் பொருள் செய்யப்படும் பொருளை முன்னரே கொண்டு வந்து விட்டால் வெறுப்புக்கு அந்த செயலுக்கு செயலுக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டால் அர்த்தம் அரபிலே மாறிவிடும் அதாவது மறுமை நாளையே நம்புவார்கள் மறுமை நாளைத்தான் நம்புவார்கள் அர்த்தம் வரும் அவருடைய அந்த நம்பிக்கையில் அடிப்படையான கடைசி விஷயம் ஆகிறதுடைய விஷயம் அந்த ஆகிறத்தை அவர் உறுதியாக நம்புவார் ஆகிரத்தை முழுமையாக நம்புவார்கள் இந்த உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய அகைதா கொள்கை என்று சொன்னால் நிறைய விஞ்ஞானிகள் அல்லது நிறைய அறிவாளிகள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த ஆசிரத் தான் இந்த உலகத்தில் தவறுகளை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது அராஜகங்களை ஒழிப்பதற்கு அநியாயங்களை தடுப்பதற்கு பல்வேறு நாடுகள் பல்வேறு சட்டங்களை இந்த உலகத்திற்கு அவ்வப்பொழுது அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ஆனால் அதனால் எந்த எந்த பயனும் ஏற்படுவதாக நமக்கு தெரியவில்லை கற்பழிப்புகள் ஒழியவில்லை திருட்டு குற்றங்கள் உபச்சார குற்றங்கள் அல்லது பிறரை துன்புறுத்தக்கூடிய குற்றங்கள் எங்கேயும் இல்லை வெளிப்படையாக நேரடியாக சட்டங்களின் கீழ் நாம் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டுமானால் பொது வெளியீடு செய்யாமல் இருக்கலாம் சில பேர் ஆனால் நிறைய பேர் மறைவாக மறைமுகமாக பெரிய பெரிய பெருமைக்குரிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சிக்குவதை நாம் அன்றாடம் காண முடியும் அதே நேரத்தில் கடுமையான குற்றம் செய்யக்கூடியவர்கள் என்ன சட்டங்களை போட்டாலும் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை படைவிடுவார்கள் ஜெயிலுக்கு போவது என்பது அவர்களுக்கு சாதாரண விஷயம் அடுத்தவர்களின் மூலமாக இழிவுபடுத்தப்படுவது அது அவருக்கு பழகி போன விஷயம் அதை கண்டெல்லாம் அவர்கள் கலங்க மாட்டார் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அந்த தவறை திருத்துவதற்கு இந்த உலகத்திலே ஒரு கொள்கை அடிப்படையான ஒரு ஆணி கொள்கை ஆணிவேரான கொலை என்று சொன்னால் இது அந்த மறுமை சார்ந்த பயம்தான் மறு உலகத்திலே நாம் மீண்டும் எழுப்பப்படுவோம் விசாரிக்கப்படுவோம் நல்லது கெட்டதற்கு தண்டனை கிடைக்கும் என்ற இந்த ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனிதனை தவறிலிருந்து காப்பாற்றும் வெளிப்படையாகவோ அந்தரங்கமாகவோ பப்ளிக்காக மக்களுக்கு முன்னால் செய்தால் அவர் ஒரு பெரிய நபராக இருக்கின்ற காரணத்தால் அவரை யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தவறு செய்யலாம் ஆனால் அல்லாஹ் அவருக்கும் மேல் பெரியவன் என அவன் தண்டிப்பான் தனிமையில இருக்கும் பொழுது நம்முடைய இறைவன் நம்முடைய அல்லாஹ் நம்மை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறான் என்ற சிந்தனை மேலோங்கும் பொழுதெல்லாம் அவர் தவறு செய்யவே மாட்டார் அப்படி செய்தால் நாளை மறுமை நான் தண்டிக்கப்பட வேண்டி வருமே ஒட்டுமொத்த மஹ்லூகளுக்கு முன்னால் நான் கேவலப்பட வேண்டி வருமே என்று அவர் கண்டிப்பாக தவறே செய்ய மாட்டார் அதனால் தான் சஹாபாக்கள் சில பேர் பெருமானார் சதாகுனுடைய வந்து யார் சொல்லா தஹிர்னி யார சொல்லான்னு சொன்னார் யார் சொல்லா என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்ன நான் ஜினா செய்து விட்டேன் யாராவது ஒருவர் பப்ளிக்காக ஒரு சபையிலே வந்து பெருமானார் ரசூலை கரீம் சதா சதாஜம் அவரிடத்துல வந்து யார் சொல்லா நான் ஜினா செய்து விட்டேன் நான் திருடி விட்டேன் நான் கொலை செய்து விட்டேன் என்னை தண்டியுங்கள் என்று இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா ரசூலுல்லாஹி சலாஸ் அதை பார்க்கவில்லை மற்ற யாரும் பார்த்து கம்ப்ளைண்டும் பண்ணவில்லை அப்படி இருந்தும் டைரக்டாக வந்து நான் தவறு செய்து விட்டேன் என்னை தண்டியுங்கள் அல்லாவோட மன்னிப்பு தேடுன்னு சொல்லவில்லை தண்டியுங்கள் என்ன சட்டம் இருக்கிறதோ அதன்படி என்னை எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் கல்லால் அடித்து கொன்றால் திருமணம் முடித்து ஒருவர் திருமணம் முடித்து விபச்சாரம் செய்தால் அவரை இஸ்லாமிய முறைப்படி கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் அப்படி கல்லால் அடித்து கொள்ளும் பொழுது இறைவனுடைய சட்டப்படி ஒரு பெருங்கூட்டம் நின்று வேடிக்கை பார்க்க வேண்டும் ஒரு குழி தோண்டி அவரை அதில் இருத்தி அவரை மீது இருக்கக்கூடிய அனைவரும் கல்லறிவார்கள் எதுவரை சாகும் வரை அந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமான அந்த அந்த மக்கள் அதை கண்டு ரசிக்க வேண்டும் எதுக்க ரசிப்பது என்பது அடுத்தவருடைய வேதனை கண்டு ரசிப்பதல்ல நாளை நான் இந்த தவறு செய்தால் எனக்கும் இதே கதிதான் என்ற ஒரு படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் வல் எஸ் ஹத் அதாபகுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன் மூமின்களுடைய ஒரு கூட்டம் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனையை கண்டு கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார் பார்க்க வேண்டும் கூறுகிறார் அப்படிப்பட்ட நிலையில் அவர் வந்து அரசுல்லா எனக்கு தண்டனை கொடுங்கள் என்னை கல்லால் இருந்து கொள்ளுங்கள் என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொன்னார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன இதுதான் இன்று இந்த உலகம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய கொஞ்சம் மக்கள் நம்மை கண்டிப்பார்கள் கொஞ்சம் பேர் நம்மை பார்ப்பார்கள் இந்த கேவலம் இறைவனுடைய தர்பாருக்கு முன்னால் நாம் கேவலப்படுத்தப்பட்டோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அவமானம் அந்த அவமானம் நமக்கு தேவையில்லை இந்த உலகத்தில் இந்த சிறு அவமானத்தை நாம் தாங்கிக் கொள்ளலாம் நாளை மறுமையில் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற அந்த ஆகிரத்துடைய இஸ்தேகதார் அந்த சிந்தனை அதுதான் அவர்களை காப்பாற்றியது இது மொத்த நமக்கு வெளிப்படையாக இந்த அதிசை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் இப்படியா செய்தார்கள் என்று நாம் தோன்றும் உண்மையிலேயே பெருமானார் சல்லாசம் காலத்தில் வாழ்ந்த லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில் இது ஒன்று இரண்டு சம்பவங்கள் தான் அதையும் அல்லாஹ் தாலா அவர்களை செய்வதற்கு தூண்டுதலை ஏற்படுத்தி செய்ய வைத்தார் எதற்க இஸ்லாமிய சட்டங்கள் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக அவர்களை அல்லா தலா ஆக்கினார் அதிலும் அவருக்கு நன்மை இருக்கிறது அப்படி ஒரு சம்பவம் நடந்திராமல் இருந்தால் எப்படி இந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு தவறு நிகழும் பொழுது அதை ஒரு ஆட்சியாளர் எப்படி அதை கையாள வேண்டும் எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க என்பது தெரியாமல் போயிடும் Thank you.